அஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி பதினாலு ஏழாவது நாள் அது ரிவ்யூ பண்ணுறாங்க அது ரிவ்யூ பார்க்கலாம்ல நல்ல திரும்பலாம் எடுத்து பார்க்கல நேரம்லாம் இருக்காது சும்மா கூட குளிச்சுக்கிட்டே வந்துருச்சுன்னா பண்ணுவோம் பண்ணிக்கலாம் சீக்வன்ஸ் பண்ணி என்ன பண்ணணுமோ அது அது பாட்டு ஜிபி அடிச்சுட்டு கிடந்தோம் அவ்வளோ இல்லை கொஞ்சம் எடிட் பண்ணலாம் சில சில வாக்கியங்கள் வந்து சைடில் வர மாதிரி ஒரு ஆஃப் ஸ்க்ரீனில் வந்து சாமி சொல்கிறது இன்னொரு ஆஃப் ஸ்க்ரீனில் அது reading வர மாதிரி சிலதெல்லாம் பண்ணலாம் ஓகே என்ன பண்ணுறோம் ஓம் சுக்லம் பிரதரம் விஷ்ணம் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये सरस्वती नमस्तुभ्यं वरदे कामरूपिणि بديارهم كريشيا مثل هرب وتميسا ஓம் காக்கட்டும் ஓம் காக்கட்டும் என் கல்வி முழுமை பெற கல்வி உள்ளிருந்தோ வெளியிருந்தோ உள்ளிருந்தோ வெளியிருந்தோ இடையூறு இன்று செய்து இடையூறு இன்று செய்து சரஸ்வதி அருளட்டும் சரஸ்வதி அருளட்டும் நுண்ணறிவு விழித்திருக்க நுண்ணறிவு விழித்திருக்க சொன்ன பொருள் சொல்லாத சொன்ன பொருள் சொல்லாத பொருள் அனைத்து கண்டுவிட தட்சிணாமூர்த்தி அவன் வேதத்தை விளக்கட்டும் ஞான விளக்கேற்றி வைத்து துயர் இருளை அழிக்கட்டும் ஆச்சாரிய பரம்பரை அனைவரின் அருள் வரட்டும் கல்வி இதன் மெய்ப்பொருளை காண துணை நிற்கட்டும் शांति शांति शांति ही ओम शांति शांति शांति श्री गुरु क्यों नमः श्री गुरु क्यों हरि को ஆராயிரத்தி பக்கம் பதினைந்து ஓம் பார்த்தாய பிரதிபு सर्वोपनिषदो गो सर्वोपनिषदो परमात्मने नमः ஓம் ஸ்ரீ பரமாத்மனே நமः ஸ்ரீ நூற்றி இருபத்தி ரெண்டு நூற்றி இருபத்தி ரெண்டு நூற்றி இருபத்தி ரெண்டு போட்டிருக்கா நூற்றி இருபத்தி மூணு கண்டுபிடிச்சிட்டு இந்த தலைப்பு வர்ற பக்கத்துல எல்லாம் பக்கம் போட மாட்டாங்க நம்ம பக்கத்து பக்கத்தையும் பார்த்துக்கணும் ஆனால் எல்லா பக்கமும் அந்த ஏறு வரிசை இறங்கு வரிசையில் தான் இருக்கும் அதனால எங்கே இருக்குன்னாக்கா அந்த வருஷ கிரமப்படி கண்டுபிடிச்சிக்கலாம் श्री श्री भगवानुवाच भगवानुवाच श्रीभगवानुवाच मय्यासक्तमनाः पार्थ मय्यासक्तमनाः पार्थ मय्यासक्तमनाः शयं समग्रं माम् असं श्रयं समग्रं तृशयं समग्रं मां यथा ज्ञास्यसि तच्छृणु ज्ञास्यसि तच्छृणु तृ सिशृणु यथा यथा यास्यसि नाशर्यसि तच्छृणुतरुणो ज्ञानं ज्ञानं देहं देहं सविज्ञानं विज्ञानं स विज्ञानिदं धनं वक्ष्यामि वक्ष्यामि अशेषतः शेषतः यज्ञत्वा यज्ञात्वा मेह यं ज्ञातव्यम् अवशिष्यते अवशिष्यते मनुष्याणां मनुष्याणां सहस्रेषु सहस्रेषु कश्चित् यतति यतति सिद्धये सिद्धये यततामपि यततामपि सिद्धानां सिद्धानां कश्चिन् कश्चिन् मां वेत्ति मां वेत्ति तत्त्वतः तद्वतः அப்படி ஒன்றாம் ஸ்லோகத்தில் ஸ்ரீ பகவான் வாச்ச பகவான் சொன்னார் என்னன்னா மையி ஆசக்த மனாக மையி என்னில் ஆசக்த மனாக வேரூன்றிய மனதை உடையவர்கள் அப்புறம் மது ஆசிரியகா என்னில் இருப்பவர்கள் வாழ்பவர்கள் இதை முதல்ல போட்டிருந்தா நல்லா இருக்கும் சொல்லும்போது கூட மது ஆசிரியக மையி ஆசக்த மனாக யோகம் யுஜன் யோகத்தை பயிற்சி செய்து கொண்டு அசம்சயம் சமக்ரம் சந்தேகம் இல்லாமல் முழுமையாக மாம் என்னை எதா எப்படி ஞாசியசி அறிவாயோ தச்சுருணோ அதை சொல்கிறேன் கேள் என்னை அறிவாயோன்னா அது வந்து இந்த இடத்துல அறிதலும் அடைதலும் ஒன்று ஞானம் கடவுளுங்கிற விஷயத்துல என்னன்னா அறிதலும் அடைதலும் ஒன்று அவ்வளோதான் அறிந்தாச்சுனாலே அது அடைந்தாச்சு இப்போ இந்த அறைக்குள்ள தங்கம் இருக்குன்னு இந்த வறுமையில் இருக்கிறவன் தாத்தா விட்டுட்டு போயிருக்காரு தங்க பெட்டியன்னு தெரிஞ்சதும் இப்போ வறுமையில் இருக்கிறவன் இப்போ அவன் பேர் ஏழை அது தெரிஞ்சிருச்சு அவனுக்கு பணக்காரனாக இருந்து எவ்வளோ நாள் ஆகும் எப்பயும் பணக்காரன் ஆயிடுச்சு அவ்வளோதான் அப்படிதான் இது இந்த ஞானம் கடவுள் ஞானம் இருக்கு கடவுள் ஞானம் கைவரப்பட்டாச்சுன்னா அப்புறம் அங்கேயே வந்து பலன் வந்தாச்சு கைக்கு அதுக்கப்புறம் என்னமோ செய்யணுங்கிறதுலாம் இல்லை எல்லா செயல்களும் இவன் இந்த கடவுளை பற்றி திரும்ப திரும்ப படிக்கிறதும் கூட அந்த ஞானத்தை அடைவதற்காகத்தான் எல்லாமே தவமாகிறது அதை நீ சொல்கிறேன் கேள் அப்படிங்கிற ஞானம் அப்போ சொல்ல வர வேண்டிய பலன் எல்லாம் முழுமையான பலனை தரக்கூடியது இந்த பேச்சு அப்படிங்கிறது இந்த வரியை படிப்பதன் பலன் நமக்கு புரிஞ்சுக்க வேண்டிய பொருள் ஞானம் சவிஞானம் இதம் ஞானத்தையும் விஜானத்தையும் இதனை தே உனக்கு அகம் நான் வக்ஷியாமி சொல்லப் போகிறேன் அசேஷத்தக மீதி இல்லாமல் எஜ்ஜு எது எதனை ஞாத்துவா அறிந்து ந இக வேற ஒன்று கிடையாது இங்கே நன்னா இல்லை கிடையவே கிடையாது இக இங்கே பூயக என்றால் மீண்டும் அல்லது மேலும் அந்நியத்து வேறு எதையோ வேறு ஏதோ கொஞ்சம் ஞாத்தவியம் அறிய வேண்டியது அடைய வேண்டியது என்று அறிய வேண்டியதும் சரி அடைய வேண்டியதும் சரி இந்த இடத்துல ஞாத்தவியம் அப்படிங்கிறது இதில் என்ன புரிஞ்சுக்கணும் அந்த ஞான அறிவுன்னு புரிஞ்சுக்கணும் அந்த அறிவுங்கிறது தான் மாடிஃபை ஆகுது ஒரு ஒரு இடத்துலையும் திருப்பி அடைந்த ஞானம் மேலே ஒரு ஞானம் ரெண்டு இடத்துல சவிஜா விஜானம்னு மாறுது அப்புறம் ஞாத்தவ்யம் இந்த மாதிரி இதெல்லாம் ஞானங்களுடைய திரும்ப ஞான அறிவு ஞாத்தவ்யம் அப்படின்னா அறியப்பட வேண்டியது அவசிஷியத்தை பாக்கி இருக்கும் பாக்கி இருக்கிறது அப்படின்னா இந்த ஞானத்தை தெரிந்து கொண்டால் வேறு ஏதோ இன்னும் கொஞ்சம் வாழ்க்கையில் அறியணும் அல்லது அடையணும் அப்படி எதுவும் கிடையாது அந்த ஞானத்தை சொல்லப்போகிறேன்னு சொல்றாங்க மனுஷியானம் மனிதர்களில் சகசிரேஷு ஆயிரக்கணக்கானவர்களில் கஷ்டித்து யாரோ ஒருவன் எதத்தி முயற்சி எடுக்கிறான் எத்தனத்தின்னா முயற்சி எடுக்கிறான் அப்படி முயற்சி எடுப்பவருக்கு ஒரு வார்த்தை இருக்கு எத்தின்னு எத்தின்னா முனிவர்னு அர்த்தம் ஒரு முனிவன் அவர் பேர் எத்தி எத்தத்தின்னா முயற்சி எடுக்கிறார் சித்தையே இந்த சித்திக்காக எத்தத்தாம் அப்படி அப்பி எத்தாம் அப்பி அப்படி முயற்சி எடுப்பவர்களில் சித்தானாம் அந்த சித்தி அடைந்தவர்களில் கஷ்டின் யாரோ ஒருவன் மாம் வேத்தி என்னை அறிகிறான் அடைகிறான் இந்த இடத்துல வேத்தினாலும் அறிகிறான் அப்படின்ட்டு அர்த்தம் இது வந்து வேறு வார்த்தை பொருளான ஒண்ணு ஒரு பொருள் உள்ள வேறு ஒரு வார்த்தை ஞானம்ங்கிற மாதிரி இங்க வேத்தின்னா அறிகிறான் அப்படி தத்துவத்தக அப்படின்னா உள்ளது உள்ளபடி உண்மையில் இருக்கும்படியே அவன் அறிகிறான் அப்படின்னு சொல்லியிருக்கிறான் இது இதனுடைய பெருமைகள் பூமிர் భూమి ఆపో ఆపో அடுத்த ஸ்லோகம் భూమి రాపో భూమి ఆపో అనలో అనలో అనలో అనలో వాయు వాయు వాయు వాయు ఖం ఖం ఖం ఖం మనో మనో మనో మనో బుద్ధిర్ బుద్ధిర్ బుద్ధిర్ బుద్ధిర్ ఏవ भूमिरापो भूमिरापो अनलो वायुः अनलो वायुः खम्मनो खम्मनो बुद्धिरेव च बुद्धिरेव च अहङ्कारः अहङ्कारः अहङ्कारः अहङ्कारः इति इति इति इयम् इयम् इयम् इयं मे मे प्रकृतिर् प्रकृतिर् प्रकृतिर् प्रकृतिर् अष्टधा अष्टधा अष्टधा अष्टधा अहङ्कार अहङ्कार इतीयं इदीयं मे भिन्ना मे भिन्ना प्रकृतिरष्टधा प्रकृतिरष्टः प्रकृतिरष्टधा प्रकृतिरष्टधा अपरा अपरा अपरा अपरा इयम् इयम् इयम् इयम् इतस्तु इतस्तु इतस्तु इदस्तु इदस्तु अन्यम अन्यम अन्यम अन्यम प्रकृतिम प्रकृतिम प्रकृतिम प्रकृतिम विद्धि विद्धि विद्धि विद्धि मे परम मे परम मे परम मे परम जीवभूतम जीवभूतम जीवभूतम जीवभूतम महाबाहो महाबाहो महाबाहो महाबाहो यया यया यया यया इदम् इदम् इदम् इदं धार्यते धार्यते धार्यते धार्यते जगत् जगत् जगत् जगत् அபரேயம் अपरेयम् எங்க திரும்ப அந்த அஞ்சாவது ஸ்லோகத்துல ஒன்னாவது வரைக்கும் வந்துடுறோம் அபரேயம் अपरेयम् இதஸ்துவன்யாம் इतस्त्वय्याम् இதஸ்துவன்யாம் ्यां प्रकृतिं प्रकृतिं विद्धि विद्धि प्रकृतिं विद्धि प्रकृतिं विद्धि मे परां मे परां मे परां मे परां जीवभूतं जीवभूतां महाबाहो महाबाहो ययेदं ययेदं धार्यते धार्यते जगत् இப்போ வந்து சிருஷ்டியை பற்றி பேசிகிட்டு இருக்காரு இந்த சிருஷ்டி எப்படி இருக்குது நீ என்ன இங்கே பார்க்குற உன்னை சுற்றி அப்படின்ட்டு நம்ம ஒன்றாவது நிலையில் பார்த்தா தான் உங்களுக்கு பார்க்கும்பொழுது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இல்லை ஞாபகத்துக்கு வந்துடும் இங்கே பிரகிருதி அஷ்டதா கடைசி வரி அதாவது நாலாவது ஸ்லோகத்தில் கடைசி வார்த்தை நாலாவது ஸ்லோகத்தில் ரெண்டாவது வரியில் கடைசி வார்த்தை பார்க்கணும் பிரகிருத்தி அஷ்டதா அப்படின்ற வார்த்தை அஷ்டதான்னா எட்டாக அஷ்டம்னா எட்டு அஷ்டதானா எட்டு விதமாக அல்லது எட்டாக பிரகிருதி பிரகிருத்தின்னா என்னுடைய என்னுடைய உடல் அல்லது என்னுடைய சக்தி பராசக்தி என்னுடைய கெப்பாசிட்டி என்னுடைய திறமைகள் என்னுடைய சிறப்பு என்னுடைய குணம் அப்படின்னு வச்சுக்கலாம் பிரகிருத்தினா நான் என்னுடைய எதுவானாலும் இப்போ கடவுள் இருக்கிறார்னா கடவுள்கிட்ட ஆதியில் இருந்தது எது கடவுளுடைய கெப்பாசிட்டி தான் பராசக்தி அது அவருடைய ஒட்டுமொத்த கெப்பாசிட்டிகள் அல்லது அவருடைய சக்திகள் அது இன்னும் சக்திகள் ஆக போகுதுன்னு கூட அவர்கிட்ட ஐடியா கிடையாது ஒரு சக்தி அதனால் எல்லாமாக விதவிதமாக ஆக முடியும் அந்த சக்திக்கு பேர் என்ன பராசக்தி உதாரணமா சுப்பிரமணியம் தூங்க போறார் தூங்க போனவர்கிட்ட சுப்பிரமணியம் இருக்கார் அவர்கிட்ட கனவை உண்டு கொள்ளும் கெப்பாசிட்டி இருக்கு அந்த கெப்பாசிட்டி என்ன பண்ணுதுன்னா கனவில் விதவிதமான விஷயங்களை கொண்டு வருது வீடை கொண்டு வருது வீட்டு குடும்பத்தை கொண்டு வருது உறுப்பினர்களை கொண்டு வருது பாத்திரங்களை கொண்டு வருது காடு கொண்டு வருது செடி கொடி மரங்களை கொண்டு வருது பூனை கொண்டு வருது பாம்பை கொண்டு வருது எல்லாம் ஒரு அறிவு அல்லது ஒரு கெப்பாசிட்டி கரெக்ட் இந்த ஒரு கெப்பாசிட்டி விதவித விதமான பொருட்களை விஷயங்களை அப்புறம் சம்பவங்களை ஏற்படுத்துது அப்புறம் உணர்ச்சிகளை ஏற்படுத்துது அப்புறம் காலத்தை வேற ஏற்படுத்துது நேரம் வச்சுதான் சீக்கிரம் வண்டியை விட்டு சீக்கிரம் வண்டியை விட்டு கனவுக்குள்ள ஏன்னா அப்புறம் கோபம் தாப்பம் எல்லாத்தையும் கொண்டு வருது கச்சமச்சா கச்சமச்சான்னு எல்லாம் வர முடியுது ஆனா இத்தனை விதமான விஷயங்களாக துவக்கத்தில் இருந்தது என்ன கனவை ஏற்படுத்தும் ஒரு கெப்பாசிட்டி கரெக்ட் இப்படி ஒரு ஜீவனுடைய சுப்பிரமணியனுடைய ஒரு கெப்பாசிட்டியை போல கடவுளிடம் இருக்கும் ஒரு கெப்பாசிட்டிக்கு பேரு பராசக்தி அவ்வளவுதான் நம்ம வகுப்புல பயன்படுத்தின பெயர் பராசக்தி இங்க அவர் அறிமுகம் பண்ற வார்த்தை பிரகிருத்தி அதுக்கே தான் அவர் சொல்றார் அந்த பராசக்திக்கு இன்னொரு வார்த்தை பிரகிருதி பிரகிருதி அப்படின்னு அந்த புத்தகத்துல பிரகிருத்தின்னு இருக்கு அதனுடைய சரியான வார்த்தை பிரகிருதி அந்த இருள் இருக்கிற இடத்துல ஒரு விசர்க்கம் அந்த டபுள் புள்ளி வைப்பாங்க அது இருக்கும் ஆனால் ஏன் இருள்னு மாறிச்சுன்னா புணர்ச்சி விதியினால் அது இருள்னு மாறிக்கிறது அப்படி இது என்னுடைய பிரகிருதி முதல்ல எட்டா பிரிகிறது இப்போ இந்த கனவுல சுப்பிரமணியம் பார்க்கும்பொழுது இத்தனை பொருளை கச்சமச்சான்னு பார்க்கலாம் இது டெக்னிக் டெக்னிக் என்னன்னா முதல்ல எட்டா தான் பிரியுது எடுத்தது எல்லாமும் வர்றதில்லை அந்த அதுக்குள்ள பார்க்கும்போது முத எப்படி இருக்குன்னு பா காட்டுறாரு முதல்ல அது எட்டாக பிரிந்திருக்கிறது என்னவா அப்படின்னா அதுக்கு முன்னாடி இன்னொன்று சொல்லிடுறாரு மே பிரகிருதி மே பின்னா பிரகிருத்தின்னு இருக்கு இல்லைங்களா மேனா என்னுடைய என்னுடைய பிரகிருதி அஷ்டதா பின்னா பின்னா காட் புரோக்கன் உடைந்து போனது அல்லது பிரிந்து போனது பகு அது விளக்கங்களை அடைந்தது ஒன்று ஒன்று தனித்தனியாக தோற்றத்துக்கு வந்தது அது பேர் பின்னா அது முதல்ல அப்படி பிரிகிறது பிரிந்தது மே பிரகிருதி அஷ்டதா பின்னா என்னுடைய பிரகிருதி எட்டாக பிரிந்தது இத்தி இயம் அப்படின்னு ஒரு வார்த்தை அதுக்கு முன்னாடி ரிவர்ஸ்ல வந்துட்டு இருக்கோம் அப்பதான் அது புரியும் நாலாவது ஸ்லோகம் ரெண்டாவது வரியில பின்னாடி இருந்து முன்னாடி பார்த்து வந்துட்டு இருக்கோம் இப்போ இத்தி இயம் இத்தி இயம் இருக்கு இப்படி இது அப்படின்னு பொருள் இது இப்படி இது எட்டாக பிரிந்தது அப்படிங்கிறாரு அது எப்படி இதுங்கிறதுக்கு என்னன்னு பார்த்தாச்சு என்னுடைய பிரகிருத்தின்னு இது இப்படி அல்லது இவ்வாறு எட்டாக பிரிந்ததுங்கிறாரு அது எவ்வாறு எட்டாக பிரிந்ததுங்கிறது தான் இதுக்கு முன்னாடி உள்ள பகுதியில் சொல்லியிருக்கிறார் பூமி பூமியாக அப்படின்னா நிலம் என்ன பார்க்குற எர்த்து ஸ்ட்ராங்காக இருக்கிற எல்லாத்தையும் சொல்கிறார் சாலிடாக இருக்கக்கூடிய எல்லாத்தையும் அவர் சொல்கிறாரு அனல் ஆப்பகா ஆப்பகன்னா வாட்டர் தண்ணீர் நீராக பூமியாக நீராக அனலாக அனல்னா நம்ம தமிழ்லேயே இருக்க வார்த்தை அனல் அனல்னா நெருப்பு வாயு காற்று கம் கம்முன்னா கம்முன்னு இருக்குன்னு சொல்கிறோம் ஆகாஷம் கம்முன்னா ஆகாஷம் ஆகாஷம் எந்த தொழிலும் பண்ணுறதில்லை இருக்கிற இடம் தெரியாம இருக்குது அதனாலதான் தான் கொஞ்சம் கம்முன்னு இருக்கியா அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அது ஆக்சுவலாக கம் கம் இங்க அந்த வார்த்தை பிராக்டிஸ்ல இருக்க கோயம்புத்தூரில் கொஞ்சம் கம்முன்னு இருக்கே அப்படின்னு இருக்கு இருக்குங்களா கம் கம்முன்னா ஆக்சுவலாக ஆகாஷம் இப்போ பஞ்சபூதங்களை கொண்டு விட்டாருங்களா இது நம்ம அங்கே பார்த்து பார்த்தது கொண்டாத நிலையில் எப்படி இருந்ததுன்னு பார்த்தோம் அந்த இவர் ரிவர்ஸில் சொல்லியிருக்காரு இது நம்ம ரிவர்ஸில் படிச்சோம்னா புரியும் கம் முதல்ல ஆகாஷம் அடுத்து ஆகாசத்திலிருந்து வாயு வாயுவிலிருந்து அக்னி நெருப்பு அதிலிருந்து நீர் அதிலிருந்து நிலம் ஆகாஷம் மனம் அப்புறம் மனம் அப்புறம் புத்தி புத்தி ஏவச்ச அப்படின்னா அதெல்லாம் சும்மா இவைகளும் அப்படின்னு பொருள் அவ்வளோதான் அந்த பாட்டில் இவைகளும் அப்புறம் இன்னும் சொல்ல வர அகங்காரக அகங்காரம் இதி இப்படி என்னுடைய பிரகிருதி எட்டாக பிரிந்தது முதல்ல இப்படிதான் பிரியுது அதில் வந்தது என்ன அப்படின்னா இவைகள் தான் வந்தது இதுல நம்ம மனம் புத்தி அகங்காரங்கிறத நம்ம ஒன்றாவது நிலை சிலபஸ்ல பார்க்க மாட்டீங்க இந்த மூணையும் தொகுத்து வேற ஒரு பேர்ல சொல்றதும் உண்டு சாஸ்திரத்துல வேறு இடங்கள்ல டெக்னிக்கலா அது என்னன்னா அதுக்கு பேரு சூக்ம சரீரம் அப்படி நம்ம அதனால இதை இந்த மூணையும் சேர்த்து சூக்ம சரீரம்னு சொல்லி விட்டுருவோம் அது ஸ்தூலம் இது சூக்மம் அப்படின்ட்டு அதனால வகுப்புல இதை வேற மாதிரி பார்த்துருக்கோம் சூக்ம பஞ்சபூத்தங்கள் வந்தன அப்படின்னு சொல்லியிருக்கோம் அந்த சூக்ம பஞ்சபூத்தங்கள் ஒன்று சேர்ந்து சூக்ம சரீரம் ஸ்தூல பஞ்சபூத்தங்கள் ஒன்று சேர்ந்து ஸ்தூல சரீரம் அப்படின்னு பார்த்துருக்கோம் அந்த சூக்ம சரீரத்துல நான்கு பகுதி இருக்குன்னு பார்த்துருக்கோம் என்னென்ன அப்படின்னா மனசு புத்தி சித்தம் அகங்காரம் நான்கு பகுதிகள் இருக்குன்னு பார்த்துருக்கோம் இதையே இந்த நாளையே சில நேரம் மூன்றாக சொல்வதும் உண்டு வேறு வேறு நூல்களில் சில நேரம் ரெண்டாவும் சொல்லிட்டு போயிடுவாங்க இதெல்லாம் இடத்துக்கு தகுந்த மாதிரி புரிஞ்சு சில நேரம் ஒன்றாவே சொல்லிட்டு போயிடுவாங்க மனசுன்னு ஸோ உடம்பும் மனசும் சேர்ந்துன்னு சொல்லியாச்சுன்னா அந்த இடத்துல மனசுன்னு சொன்னால் சூக்ம சரீரத்தை குறிக்குது இந்த நாளையும் சேர்த்து குறிக்குதுன்னு ஞாபகம் வச்சுக்கணும் அது இடம் அந்தந்த ஆச்சாரியன் அந்தந்த டாப்பிக்கை விளக்குற காரணத்தை பொறுத்து அவர் வந்து நாலாவும் சொல்லலாம் மூணாவும் சொல்லலாம் ரெண்டாவும் சொல்லலாம் ஒன்றாவும் சொல்லலாம் இந்த இடத்துல அவர் மூன்றாக பிரிக்கிறார் மனசு புத்தி அகங்காரம் அப்படின்னு அப்படின்னா இந்த இடத்துல சித்தங்கிறது எங்க போய் ஒளிஞ்சிக்கும் அப்படின்னா புத்தியில போய் ஒளிஞ்சிக்கும் இந்த புத்தியை திரும்ப இவர் சொல்ற புத்தியை திரும்ப பிரிச்சு பார்த்தா அதுக்குள்ள புத்தியும் இருக்கும் அகங்காரமும் இருக்கும் இவரை பொறுத்தளவுல அத அந்த என்னது சொன்ன புத்தி அகங்காரம் சாரி சித்தம் சித்தம் சொல்றதுக்கு தான் நான் அகங்காரம்னு சொல்லிட்டேன் இவரை பொறுத்தவரை சித்தம் தனியா வேண்டியதில்லை புத்தியிலேயே வச்சிருக்கலாம் அப்படின்னு இவர் இந்த இடத்துல வச்சிருக்கிறார் வேற ஒரு இடத்துல இவரே வந்து அதை தனியாகவும் பிரித்து பேசலாம் இந்த இடத்துல சித்தத்தை இதே தனியாக ஒன்று அது புத்தி தான் சித்தமாக இருக்கிறது அதனால அது உள்ளே போட்டு மூட்டை கட்டிடலாம்ப்பா அப்படின்ட்டு புத்திக்கு உள்ளே வச்சு அக்கௌண்ட்டை செட்டில் பண்ணிட்டார் அப்போ என்னாச்சு மனமாக புத்தியாக அகங்காரமாக இந்த என்னுடைய பிரகிருத்தி தான் இருக்கிறது அப்படின்னா ஒன்று முதல்ல என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா என்னுடைய பிரகிருதி தான் சூக்ஷ்ம விஷயங்களாகவும் ஸ்தூல விஷயங்களாகவும் ஆகியிருக்கிறது கரெக்டா ஸ்தூல விஷயங்கள் ஸ்தூல சரீரத்தையும் சூக்ஷ்ம விஷயங்கள் சூக்ஷ்ம சரீரத்தையும் உண்டு பண்ணுகிறது அந்த சூக்ஷ்ம விஷயங்கள் என்னென்ன அப்படின்னா மனசு புத்தி அகங்காரம் அப்படின்னு செட்டில் பண்ணியிருக்கிறார் இப்போ இதுல ஸ்தூல சரீரம் பத்தி நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு அதுக்கு பெரிய விளக்கம் தேவையில்ல அதுக்கு பிஹெச்டி டாக்டரேட் எல்லாமே இருக்கு எல்லா மெடிக்கல் காலேஜும் அதை பத்தி பேசுது தலை இருக்கு கண் இருக்கு கை இருக்கு கால் இருக்கு முதுகல் இருக்கு அதெல்லாம் இங்கே மனசு புத்தி அகங்காரங்கிறது மட்டும் லேசா புரிஞ்சுக்கணும் மனசுங்கிறது என்ன அப்படின்னா ஆராயும் மனசுங்கிறது ஒரு விஷயத்தை நாடும் விஷயத்தை விட்டு ஓடும் தன்மையை உடைய கட்டமைப்பு எனக்கு இது வேண்டும் எனக்கு இந்த நபரை பிடிக்கும் எனக்கு இது வேண்டாம் எனக்கு இந்த நபர் வேண்டாம் எனக்கு அந்த சம்பவம் நடக்க வேண்டும் இந்த சம்பவம் நடக்க வேண்டாம் என்று மனதில் விருப்பங்களும் விருப்புகளும் இவைகளுடைய குவியல் அப்புறம் சந்தேகப்படுவது இந்த சப்தம் வந்து ஒருவேளை கோவிலில் ஏதாவது பாட்டு விடுதா ஏதாவது வீட்டில் ஃபங்க்ஷனில் சினிமா பாட்டாக விடுவோம் பக்தி பாட்டை உள்ளதை பார்த்தா ஒருவேளை இங்கே ஏதோ கோவில் இருக்கும் போல இருக்கு இப்போ மனசு டவுட் பண்ணுது இருந்து ஃபோன் வருது எதுக்காக இப்போ வராது ஒருவேளை என் கூட அவரும் வர விரும்புகிறாரோ சந்தேகப்படுறாரு இதெல்லாம் யாருடைய இயல்பு இதெல்லாம் வந்து மனதினுடைய இயல்பு அம்மா அம்மா அவர் இங்கே வருவார்னு நினைக்கிறேன் ஏன்னா அவருக்கு அந்த தேவையில்லை அவரும் வந்தால் தான் அவருக்கு இப்போ நல்லது அதனால் எப்படி இருந்தாலும் வருவார் ஸோ அவரை கூப்பிட்டு சொல்லிடலாம் இந்த மாதிரி சந்தேகப்படுறது அதை பற்றி கெஸ் பண்ணுறது அதுக்கு அதை பற்றி ஒரு முடிவுக்கு வர்றது முடிவுன்னா இப்படி இருக்கும்னு நினைக்கிறேன் பார்ப்போம் அப்படின்னு முடிவுக்கு வர்றது இதெல்லாம் வந்து மனஸ் அப்படின்னு ஒரு சூக்ம சரீரம் இப்படி இருக்கும் பொழுது அது பேர் மனஸ் இன்னொன்று புத்தி அடுத்தது புத்திங்கிறது என்ன ஆராய்ச்சி பண்ணி தெளிவை அடைவது இது என்னப்பா இந்த நகை வந்து மஞ்சள் கலர்ல இருக்கு இந்த நகை வெள்ளி கலர்ல இருக்கு வெள்ளை கலரில் ஓ ஆமாம் இது தங்கம் இது வெள்ளி இது வந்து மனசுக்கு சந்தேகப்படுறது இல்லை ஒன்றும் கிடையாது மனசு ஒருவேளை ஆரம்பத்தில் சந்தேகப்படலாம் ஆனால் ரெசிப்டை பார்த்தது பார்த்தா ஆமாம் ஆமாம் இது தங்கம் அதனால இந்த கலரில் இருக்குது வெள்ளி அதனால இது வெள்ளை கலரில் ஓகே ஓகே முடிவு பண்ணிட்டு அப்போ கிளாசிஃபை பண்ணுறோம் அப்புறம் இது சாம்பார் இது ரசம் பிரிக்குது பிரித்து ஓ இதை முதல்ல சாப்பிடுவோம் இதை அடுத்து சாப்பிடலாம் எப்போ சாப்பிடலாம்னு முடிவு பண்ணுறது மனசு இது சாம்பார் இது ரசம் அப்படின்னு முடிவு பண்ணுறது புத்தி கரெக்டுங்களா உள்ளதே உள்ளபடி வரையறுத்து விலக்கி விலக்கி ஆராய்ந்து பார்க்கும் கெப்பாசிட்டி அதுக்கு அதுகிட்ட புத்திகிட்ட பொறுத்தவரை கருது புத்தி சொல்லுது இது வந்து ஒரு கயிறு அப்படின்னு அவ்வளவுதான் இது சிகப்பு கலர் கயிறு இப்படி பிடிச்சு இழுத்தா வருது இது புஸ்தகத்தோட ஒட்டி இருக்குது இவ்வளவுதான் புத்தி சொல்லுது மனசு என்ன சொல்லுது ஆமா இது நல்ல ஐடியாவா இருக்கே அந்த பக்கத்துல வச்சுக்கிட்டாக்க நம்ம கொஞ்சம் திரும்ப தேட வேண்டாம் வெரி குட் கையில் நல்ல பட்டையை வச்சுருக்குறாங்க கரெக்ட் இது நல்ல ஐடியா இதே உருண்டை கயிறுனாக்க தான் கொஞ்சம் ஒப்பிக்கிட்டு இருக்கும் இது நல்ல ஐடியா தான் நம்ம கூட இது போல் என்ன பண்ணலாம்னா அதை பற்றி பண்ணலாம் இது என்னென்ன இதெல்லாம் வந்து மனசு புத்திக்கு இதெல்லாம் தெரியாது புத்திக்கு பொறுத்து பொறுத்தவரை என்ன தெரியும் இந்த இது வந்து ஒரு கயிறு இது புஸ்தகத்தில் ஒட்டி இருக்கு இது இலகல் தன்மை உடையதாக இருக்குது சிவப்பு கலரில் பட்டையாக இருக்கிறது இது உள்ளதை உள்ளபடி பார்க்கறது வரைக்கும் அதுக்கு பேர் என்ன புத்தி அது எதுக்கு யூஸ் ஆகும் எதுக்கு <laughs> ஆகாது இது நல்லதா கெட்டதா இது எனக்கு பிடிக்குமா பிடிக்காதா இது வேணுமா வேண்டாமா இல்லை இதை விட இன்னும் கொஞ்சம் ஒருவேளை நல்லது கிடைக்குமா இதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சாச்சுன்னா அவருக்கு பேர் என்ன மனசு புத்திக்கு இது வந்து சிகப்பு கலர்னு எப்படி தெரியும் இப்ப வந்து நம்ம சிகப்பு கலர் அப்படின்னு இந்த புத்தி சொல்லிச்சு ஆனா புத்திக்கு இந்த கலர் சிகப்பு கலர்னு எப்படி தெரியும் எப்படின்னா அது நினைவில் இருக்கிறது ஏற்கனவே முதல்ல ஒரு தடவை அம்மா இந்த கலர் கட்டி இதுக்கு பேர் சிகப்புன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அந்த நினைவுல இருந்து இப்ப முடிவுக்கு வருது புத்தி இது சிகப்பு அப்படின்ட்டு இல்லைன்னா தானே தெரியாது இது ஒரு அட்டைன்னு நமக்கு எப்படி தெரியும் புத்திக்கு எப்படி தெரியும் யாரோ ஒருத்தர் சொல்லி கொடுத்தது நினைவில் இருக்கிறது அந்த நினைவுல இருந்து கொண்டு வந்து இப்ப ஃபிட் பண்ணிக்குது இது ஒரு அட்டை இதுக்கு பேர் புஸ்தகம் இதுக்கு பேர் சட்டை இல்லைன்னா அதுவும் தெரியாது அப்போ நினைவு தேவைப்படுகிறது புத்தி வேலை செய்ய அதனால சில பேர் நினைவு மெமரி பவரை சித்தம்னு தனி வார்த்தையா வைக்கிறாங்க இவர் என்ன பண்றாரு ஏய் நினைவு இல்லைன்னா புத்திக்கே வேலை இல்லைப்பா அப்படின்னா தனியா வைக்கிற நினைவு சேர்ந்தது தான் புத்தி ஒரே பெட்டிக்குள்ள போட்டுரு அப்படின்ட்டு இவர் புத்திங்கிற பெட்டிக்குள்ளேயே சித்தத்தையும் வச்சு விட்டார் அப்போ நினைவும் நினைவை வைத்துக்கொண்டு பகுத்தறியும் அறிவும் அது பேர் என்ன புத்தி அப்படின்னு இந்த இடத்துல புத்திக்கு பொருள் அப்போ நம்மிடம் என்ன இருக்கு மனசு இருக்குது புத்தி இருக்கிறது அப்புறம் என்ன இருக்கு ஒருத்தன்ட்டு அப்படின்னா அகங்கார அகங்காரம்னா என்ன புரியும் அகம் கரோத்தி இது அகங்காரம் அகம் என்ற அகம்னா நான் கரோத்தின செய்கிறது நான் என்ற அறிவை செய்விப்பது அப்படின்னா நான் இருக்கிறேன் அப்படின்னு நம்ம கிட்ட ஒரு அறிவு இருக்கிறது ஒரு ரெக்கக்னைசேஷன் ஒரு ஐடென்டிஃபிகேஷன் அல்லது ஒரு புரிந்து கொள்ளுதல் என்ற அறிவு நான் என்ற அறிவு நான் என்ன இது ஒரு பாட்டல் இது வந்து வேறு இந்த பாட்டல் வேறு நான் வேறு இந்த பாட்டல் இருக்கிறது புஸ்தகம் இருக்கிறது அப்படின்னால என்ன அது எதோ ஒன்று ஆனால் நான் கிடையாது ஆனால் நான் இருக்கிறேன் எங்க இருக்கேன் நான் இதோ இந்த விரல் நுடி வரைக்கும் நான் இருக்கேன் இதுக்கப்புறம் நான் கிடையாது அப்படின்னா இந்த தேகம் நான் அப்புறம் நான் இருக்கிறேன் யாரோ ஒருத்தரும் நான் நான் இல்லை சார்னு சொல்ல முடியுதா முடியல இப்போ கண்ணை மூடிட்டு ஒருத்தன் பாட்டில் இருக்கா இல்லையா தெரியல சார் கட்டடம் இருக்கா இல்லையா தெரியல சார்லாம் சொல்ல முடியுது நான் இருக்கேனா இல்லையா தெரியலையே சார் நான் இருக்கேனா இல்லையா அப்படி சொல்ல முடியாது நான் இருக்கிறேங்கிற அறிவு ஒருத்த ஒருத்தப்படியும் இருக்கு அந்த ரெக்கக்னைசேஷன் அந்த சென்சேஷன் அந்த அறிவு அந்த உணர்ச்சி அதுக்கு பேர் தான் நான் அல்லது அகங்காரம் முதல்ல என்ன செய்யுதுன்னா இந்த பிரகிருதி இந்த பராசக்தி ஒருத்தனுக்குள்ள அந்த நான்குற அறிவை கிளப்பி விடுது அது இருந்தால் தான் வண்டி ஓடும் எந்த வண்டி வாழ்க்கைங்கிற வண்டி இல்லைன்னா வாழ்க்கை ஓடாது அது மட்டும் கம்முன்னு கிடக்கும் சும்மா சும்மா அது பாட்டு கிடக்கும் அந்த நான் இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு அறிவை உண்டுக்கும் நான் நான் ஒரு ஆள் என்னால் வாழ முடியும் என்னால் செய்ய முடியும் என்னால் சிந்திக்க முடியும் என்னால் விரும்ப முடியும் என்னால் வெறுக்க முடியும் என்னால் ஆசைப்பட முடியும் என்னால் சாதிக்க முடியும் என்னால் கவர்ச்சியாக இருக்க முடியும் என்னால் கவர்ச்சியாக பாட முடியும் என்னால் ஆராய்ச்சிகள் செய்ய முடியும் இந்த மாதிரி விதவிதமாக நான் அப்புறம் என்னை பற்றி என்ன முடியும் என்ன முடியும் இந்த உணர்ச்சிகள் இதெல்லாம் சேர்ந்து அகங்கார் நான் என்னை பற்றிய கருத்துக்கள் நான் என்னுடைய சிறப்புகள் இதெல்லாம் சேர்ந்தா அந்த நான்கிறதுக்கு விளக்கம் தான் இந்த சிறப்புகள்லாம் வேற ஒன்றும் கிடையாது நான் இப்படிப்பட்டவன் என்ற உணர்ச்சி அந்த உணர்ச்சிக்கு பேர் என்ன அகங்காரம் அப்போ இந்த சிருஷ்டியினுடைய மிகப்பெரிய டெக்னிக் என்ன தெரியுங்களா இந்த அகங்காரத்தை ஏற்படுத்துறது தான் தமிழ் மொழியில இந்த அகங்காரங்கிற வார்த்தைக்கு பொருள் கொஞ்சம் திரிவாகி போயிடுச்சு தெரிஞ்சு போயிடுச்சு அது என்னன்னா தமிழில் அகங்காரம் ரொம்ப அகங்காரம் பிடிச்சி ஆடுற ஐயா அப்படின்னா என்னன்னா கர்வம்னு அர்த்தங்க கர்வம்னா தன்னை பற்றி ரொம்ப உயர்வாக நினைச்சுக்கணும் உயர்வு இருக்கலாம் இல்லாமல் இருக்கலாம் நமக்கு தெரியாது ஆனால் அந்த உயர்வாக நினைத்து கொண்டதுனால் அவரால் என்னென்னா பல உண்மைகளை பார்க்க முடியறதில்லை அது ஒரு மாதிரி கிறுக்கு பிடிச்சிருக்கிறார் அது தன்னை பத்தி உயர்வாகவே நினச்சி நினச்சி நினச்சி தன்னிடம் இருக்கும் தப்ப பார்க்க தயாரில்லை மாற்றிக்கொள்ள தயாரில்லை இந்த பிடிவாதம் பிடிச்ச நிலைக்கு வந்தாச்சு இந்த நிலைக்கு பேர் கர்வம் பிடித்த நிலை ஆனால் இந்த இடத்துல இந்த கர்வத்தை வந்து அகங்காரங்கிற வார்த்தையில வச்சு செட் பண்ணி இன்னைக்கு பேச்சு வழக்கில் அப்படிதான் இருக்கு ஆனால் சம்ஸ்கிருதத்தில் அகங்காரங்கிறதுக்கு அது இல்லை பொருள் அகங்காரங்கிறது வார்த்தை சம்ஸ்கிருத வார்த்தை ஆனால் தமிழ்நாட்டில் தமிழ் மொழியில இப்படி மொழியாக பொருளாக மாறி போயிடுச்சு ஆனால் ஆக்சுவலாக சமஸ்கிருத வார்த்தைக்கு சமஸ்கிருத பொருள் என்னன்னா அகங்காரம் அப்படின்னா இந்த நான் என்ற உணர்ச்சி தன்னை பற்றிய அறிவு உணர்ச்சி கருத்து கருத்து முட்டை இது பேர் தான் அகங்காரம் அப்போ ஒரு ஒரு ஜீவனும் நீங்க பாருங்களேன் இப்போ மனிதன் வந்து கார் கண்டுபிடிச்சிட்டான் பைக் கண்டுபிடிச்சிட்டான் காரணம் எடுத்துறீங்களா அவனுக்கு அறிவு இருக்கு சார் திறமை இருக்கு சார் அப்படின்லாம் நம்ம சொல்லலாம் அதெல்லாம் கிடையாது முதல்ல அவனுக்கு ரெண்டு கைன்னு இருந்தது அதனால தான் கையால் பிடிக்கிற மாதிரி பைக் கண்டுபிடிச்சான் இதுல ஒரு தமாஷ் பாருங்க ஒரு குழந்தைக்கு ஒரு பணக்கார வீட்டு குழந்தை அவனுக்கு வந்து என்னன்னா கையில பத்து வரலையும் மோதிரம் போட்டு வளர்த்தாங்க தங்க மோதிரம் போட்டு அப்போ வளர்ந்த பிறகு பெரியவங்க கேட்டாங்க அப்பா கை உடம்புல கை ஏன் இருக்கு தெரியுமா மோதிரம் போடுறதுக்காக கை இருக்கு மோதிரம் இவனுக்கு பொறுத்தல மோதிரம் முதல்ல வந்துருது கடவுள் எதுக்காக கை விரல் வச்சாருன்னா கடவுள் எதுக்கு கையில விரல் வச்சாரு மோதிரம் போடுறதுக்காக வச்சாரு ஏய் மோதிரம்னு கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே விரல் கரெக்ட் அப்போ விரல் ஒன்று இருக்கிறதுனால தான் நீ மோதிரம் டிசைன் பண்ண கரெக்ட் விரல் ஒன்று இல்லைன்னா நீ மோதிரம் டிசைன் பண்ணியிருக்க மாட்டேன் ஒருவேளை விரலுக்கு பதிலாக கிரல் இருந்திருந்ததுன்னா நீ மோதிரத்துக்கு பதிலாக கீதிரம் கண்டுபிடிச்சிருப்ப கரெக்ட் மோதிரம்ங்கிறது உன் மைண்ட்லேயே ஸ்ட்ரைக் ஆகிருக்காது அப்போ பைக்னு ஒன்று கண்டுபிடிக்கிறேன்னா என்ன அர்த்தம் கைன்னு ஒன்று இருக்கிறதுனால பைக் கண்டுபிடிக்கிறேன் இதே கைக்கு பதிலாக வேற ஏதாவது இருந்திருந்தா வேற என்ன கண்டுபிடிச்சிருப்பேன் ஒருவேளை ரெண்டு கைக்கு பதிலாக ஒருத்தர் ஒருத்தருக்கு பிறக்கும் போது இருந்து நாலு கை இருந்திருக்குன்னு வச்சுப்போம் அப்போ உன்னுடைய வாழ்க்கை ஸ்டைலே மாறி இருக்கும் நீ கண்டுபிடிச்ச வாகனங்களோட ஸ்டைல் மாறி இருக்கலாம் இல்லை நீ செய்கிற வாழ்க்கை முறையினுடைய ஸ்டைல் மாறி இருக்கலாம் என்னமோ மாறி இருக்கலாம் ஒருவேளை மனித இனத்திற்கு பிறக்கும் பொழுதுலேருந்து ரெக்கை இருந்திருந்துன்னு வச்சுக்கோங்க எல்லாம் செய்ய முடியுது ப்ளஸ் ரெக்கை இருக்கு பறக்கவும் முடிஞ்சிருந்திருந்தா இன்னைக்கு நீ கண்டுபிடிச்ச பைக்கும் கண்டுபிடிச்சிருக்க வேண்டாம் காரையும் கண்டுபிடிச்சிருக்க வேண்டாம் கஷ்டப்பட்டு ஃப்ளைட்லேயும் போய் ஆக்சிடென்ட் ஆகி கீழே விட கரெக்ட் எந்த பிரச்சனையும் இல்லை இங்கே நேராக போய் அடைக்கல சித்தப்பா வீட்டில் ஸோ இப்போ இருக்கிறதுக்கு தகுந்த மாதிரி தான் நீ சிந்திக்கிற இல்லாததை உன்னால் சிந்திக்கிறதுக்கு முடியல வாய்ப்பு இல்லை இது போல நான் எப்படிலாம் இருந்திருந்தா நான் என்னெல்லாம் கண்டுபிடிச்சிருப்பேன்னு யாரால கண்டுபிடிக்க முடியும் எந்த சயின்டிஸ்டாலையும் சொல்ல முடியாது ரெக்க இருந்திருந்தா இன்னைக்கு உலகம் இப்போ இருந்திருக்கும் அப்படிலாம் சொல்ல முடியாது அதெல்லாம் கற்பனைக்கு கெட்டாத விஷயமே இப்போ என்ன இருக்குதோன்னு நீ அதுக்கு தான் சிந்திக்கிற இருந்தால்தான் அந்த இருக்கின்ற விஷயத்திற்கு ஏற்பத்தான் உன்னால் சிந்திக்கவோ வாழவோ வாழ்க்கை கட்டமைப்புகளை ஏற்படுத்தவோ முடிகிறது அதுலேயே மனுஷன் என்னதான் கும்பன் கும்பன் பெரிய சாதனைகளை பண்ணி கொள்பவன் பெரிய சயின்டிஸ்ட் உலக இயற்கையை வெல்கிறான்னு சொன்னா கூட நீ எப்படி இருக்கணுங்கிறத ஏற்கனவே இயற்கை முடிவு பண்ணியிருக்கு உதாரணமா நீ ரெக்கைன்னு ஒன்று இல்லாததுனால தானே நீ கண்டுபிடிக்கிற சைக்கிள் பைக்கு ஹெலிகாப்டர்லாம் ரெக்கைன்னு ஒன்று வச்சிருந்தா நீ கண்டுபிடிச்சிருக்கவே மாட்டேன் கையினுடைய விரல்கள் இந்த அமைப்பில் இருக்கிறதுனால தான் எழுத படிக்க கற்றுக்கிட்டேன் உண்மையை சொல்ல போனால் உலகத்தில் எந்த உயிருக்குமே இல்லாத ஒரு அமைப்பு இந்த கட்டவர்கள் இந்த கட்டவர்களை பற்றி ஆராய்ச்சி பண்ணுற சயின்டிஸ்ட் எல்லாம் திணறி போகிறாங்க இந்த கட்டவர்கள் மட்டும் இப்படி இருந்திருக்கலன்னா இந்த கட்டவர்கள் சிங்கத்துக்கு இருக்கிற மாதிரி புளிக்கு இருக்கிற மாதிரி அதுக்கெல்லாம் இப்படி தான் இருக்கும் அதுக்கு இப்படி வளைய முடியாது இது எங்கே வேணாலும் பிடிக்க முடியும் இந்த கட்டவர்களை பற்றி ஆராய்ச்சி பண்ணாலே பெரிய புத்தகம் பெரிய பெரிய ஆராய்ச்சிகள் பண்ணிட்டு இருக்கு கட்டவர்களுடைய அமைப்பு சிருஷ்டியில் மிக மிக மிக மிக மிக அற்புதமான ஒரு சிருஷ்டி இந்த விரல் இந்த அமைப்புல இந்த ஆங்கிள் எங்க வேணாலும் போக முடியும் பாருங்க இப்படி அமைக்க இப்படி பண்ணக்கூடியது எந்த உலகத்துல எந்த எந்த ஜீவர்களுக்கும் கிடையாது இந்த உலகங்கள் அதனாலதான் நுணுக்கமா எழுத முடியுது ஆர்ட் பண்ண முடியுது நுணுக்கமா மெக்கானிசம் பண்ண முடியுது இதெல்லாம் மற்ற உயிர்களுக்கு பண்ண முடியாது அறிவும் ஒரு காரணமா சொல்லலாம் நம்ம இந்த அறிவு இருந்திருந்தா கூட நம்ம கை விரல்கள்லாம் புலிக்கு இருக்கிற மாதிரி சிங்கத்துக்கு இருக்கிற மாதிரி இருந்திருந்தா ஒண்ணுமே பண்ணிருக்க முடியாது சும்மா இப்படி இப்படின்னு மண்ணை நோட்டில் அதிகம் போனால் அவ்வளோதான் அதுக்கு மேலே நம்மளால ஒன்றும் பண்ண முடியும் இவ்வளோ நுணுக்கமான சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் எல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது துணி கூட நெய்ய முடியாது நம்மளால் துணின்னு ஒன்று வந்துருக்காது ஸோ இது இப்படி இந்த அமைப்பு குறிப்பிட்ட ஒரு அமைப்பு இந்த அமைப்பு வந்து ரொம்ப ஆச்சரியமான அமைப்பு இப்படி இருக்கிறதுனால தான் நீ சாஃப்ட்வேர் பண்ணுற கரெக்ட் இப்படி இருந்திருக்கலாம் தான் பண்ணிருக்க மாட்டேன் இதே ஒருவேளை இந்த எல்லா வேலைகளும் பத்து திசையில எங்க வேணாலும் திரும்பி எங்க வேணாலும் தொடலாம்னு இருந்திருந்துன்னு வச்சுக்கோங்க நீ சாஃப்ட்வேர் என்ன இப்போ கிஃப்ட்வேர்லாம் கண்டுபிடிச்சிருப்பேன் கம்ப்யூட்டர் என்ன கிம்ப்யூட்டர்லாம் கண்டுபிடிச்சிருக்க என்னென்னமோ பண்ணியிருப்பேன் ஆனால் இன்னைக்கு அதெல்லாம் வரல காரணம் என்ன இந்த விரல் இதுக்கு மேலே வளையறது இல்லை கரெக்ட் இதுக்கு மேலே எங்கே வேணாலும் வளையலான் இருந்திருந்ததுன்னா நீ என்னென்னமோ பண்ணிடுவோம் அப்போ என்ன ஏற்கனவே இருக்கின்ற கட்டமைப்பிற்கு ஏற்பதான் உன்னால் சிந்திக்க முடிகிறது செயல்பட முடிகிறது கரெக்ட் இது புரிஞ்சு அந்த கட்டமைப்பு இருந்தால்தான் சிந்திக்க முடிகிறது செயல்பட முடிகிறது அதே அப்படி இந்த கட்டமைப்புகள் எல்லா கட்டமைப்புகளையும் இயக்கக்கூடிய சக்தி இயக்கக்கூடிய உணர்ச்சி ஆளக்கூடிய உணர்ச்சி நிர்வாகம் செய்யக்கூடிய உணர்ச்சி அவைகளை பயன்படுத்த வேண்டும் என்ற உணர்ச்சி அந்த பயன்பாடுகளை அனுபவிக்க வேண்டும் என்கிற உணர்ச்சி இதெல்லாம் யாருக்கு சொந்தம்னா அகங்காரம்ங்கிற ஒரு கட்டமைப்பு சொந்தம் நான் இருக்கிறேன் இப்படிப்பட்டவன் என்னால் முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை ஒரு உணர்ச்சி இருக்கு பாருங்க அந்த உணர்ச்சிக்கு பேர் தான் அகங்காரம் ஒருவேளை இப்படி ஒரு உணர்ச்சியை கடவுள் உனக்குள்ள வச்சிருக்கலன்னா என்ன பண்ணிருப்ப அப்படியே கிடப்பேன் எப்படி மண்டுவ மாதிரி அப்படியே கிடக்க வேண்டியதுதான் மீதி இருக்கலாம் ஆனால் ஒன்றும் செயல்படும் சக்தி கிடையாது புத்தி இருக்கு இவன் மனசும் இருக்கு ஆசைகள் விருப்பங்கள் வெறுப்புகள் அப்புறம் இதை அடையணுங்கிற உணர்ச்சி இதிலிருந்து தப்பிக்கணுங்கிற உணர்ச்சி அதுவும் இருக்கு உடல் பலம் திறமையான கை கால் கண் மூக்கு நாக்கு வாய் தோல் எல்லாம் இருக்கு ஆனால் நான் இதையெல்லாம் பயன்படுத்தி சாதிக்க வேண்டியவன் அப்படிங்கிற உணர்ச்சி இல்லைன்னா இதெல்லாம் என்ன டெட் பாடி மாதிரி மாதிரி கிடக்கும் ஈவன் மனசு புத்தியுமே ஒன்றும் பண்ண முடியுது இப்போ என்ன சொல்றா சுப்பிரமணி சொல்கிறா சார் காலையில் தூங்கி எழுந்துருச்சேன் சார் அப்புறம் ஏன்பா லேட்டு நான் தான் அலாரம் வச்சுட்டு படிக்க படுக்க சொன்னேன்ல அலாரம்லாம் வச்சுருந்தேன் சார் சரி அப்புறம் ஏன் லேட்டு நீங்கள் இப்போ லேட்டாக வந்ததுனால காரியம்லாம் எவ்வளோ டிலே ஆயிடுச்சு எவ்வளோ குழப்பத்தில் இருக்கு எழுந்திருக்கவே பிடிக்கல சார் எழுந்துருச்சா என்னால் ஒன்றும் பண்ண முடியல என்னன்னு தெரியல காலையில் அடிச்சு போட்ட மாதிரி கிடந்தது அப்படின்னு என்ன புத்தி இருக்கு மனசு இருக்கு உடம்பு இருக்கு எல்லாம் இருக்குன்னு தெரிஞ்சு இருக்கு ஆனா அதுக்கு உந்து சக்தியை கொடுக்குறவன் ரெடி ஆகல ஒன்றும் முடியல சார் அடிச்சு போட்ட மாதிரி கடந்த எனக்கு என்னன்னு தெரியல செத்த போன மாதிரி கடந்த ரொம்ப நேரம் என்னால் ஒன்றும் பண்ண முடியல அப்புறம் மெல்ல மெல்ல எழுந்திரிச்சு எல்லாம் பண்ண ஆரம்பிச்சேன் சார் எப்படியோ வந்து சேர்ந்தேன் இந்த அகங்காரம் இந்த அகங்காரம் இந்த பசங்களுக்கெல்லாம் டியூட்டி அலாட் பண்ணி டாய் ஓடு ஓடுன்னு சொல்லணும் அப்போதான் ஓடும் அந்த புத்தி மனசு எல்லாம் ஆராய்ச்சி எல்லாம் நடக்கும் அப்போ அதாவது நான் புத்தியை பயன்படுத்த முடியும் நான் மனதை பயன்படுத்த முடியும் நான் இந்த உடலை இந்த சென்ஸ் ஆர்கன்ஸ் புலன்களை பயன்படுத்த முடியும் எப்போ இந்த நான்கிறவும் உற்சாகமாக இருந்தா கரெக்ட் அகங்காரம் இருந்தாலும் முடியும் அகங்காரம்ங்கிற சாவி வேலை செய்யலைன்னா எதுவுமே வேலை செய்யாது எல்லாம் டம்மி போஸ்ட் இந்திய ஜனாதிபதி மாதிரி ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது ஸோ இதெல்லாம் ஒன்றும் யூஸ்லெஸ் இவன் ஒருத்தன் வந்து ம் தார் குச்சி போட்டுகிட்டே இருக்கான் குதிரைக்கு தார் போடுற மாதிரி அதனால இந்த வசங்கள்லாம் போடுறேன் அந்த அகங்காரத்தை வச்சதே கடவுள் நான் கிடையாது அந்த நான்கிற உணர்ச்சி இருக்கிறதுனால தான் நான் எல்லாத்தையும் ஈடுபடுத்துறேன் ஆனா அந்த நான்கிற உணர்ச்சி வச்சது சார் அவர் அதை வச்சது அவரு நான்கு இதுக்கே ஆணி பேர் அகங்காரம் தான் அந்த நான்கிற உணர்ச்சி தான் அகங்காரம் உணர்ச்சி நான் அப்படின்னு சொல்லும்போது அந்த நானுக்கு விளக்கம் வருது பாருங்க நான் ஒரு ஆண் நான் ஒரு பெண் நான் உயரம் நான் குள்ளம் நான் தமிழன் நான் இங்கிலீஷ்காரன் அல்லது நான் எழுத படிக்க தெரிந்தவன் நான் படித்தவன் படிக்காதவன் திறமையாக சிந்திக்க தெரிந்தவன் கோபப்படுவன் பயந்தாங்குள்ளி அவரை நினைவாற்றல் உள்ளவன் அல்லது அறிவாற்றவன் அல்லது இது மாதிரி இந்த நான்னு சொல்லும்போது அந்த வார்த்தைக்குள்ள விளக்கங்கள் நிறைய வருது கச்சம்ச்சா கச்சம்ச்சா கச்சம்ச்சா அந்த விளக்கங்களுடன் சேர்ந்த நான்கிறதுங்கிறது தான் அகங்காரம் அப்படின்னா சுருக்கமாக சொன்னா நான் இப்படிப்பட்டவன் அப்படிங்கிற உணர்ச்சி இப்படிப்பட்டவர்னு சொல்லும்போது என்னெல்லாம் அதுக்குள்ள வரும் அதுக்குள்ள எல்லா கெப்பாசிட்டிகள் என்னிடம் இருப்பவன இருப்பவைகள் என்னால் செய்ய முடிந்தவைகள் ப்ளஸ் இல்லாதவை எதெல்லாம் என்கிட்ட இல்லை என்கிட்ட கோடி ரூபாய் சொத்து இல்லை நான் ஒரு பிரைம் மினிஸ்டர் இல்லை எங்கிட்ட கார் இல்லை ஸோ இந்த மாதிரி என்னிடம் கவிதை எழுதும் திறமை இல்லை இல்லாதது அப்புறம் இருக்கிறது அப்புறம் இதெல்லாம் வச்சுட்டு என்னால் என்ன செய்ய முடியுங்கிற கெப்பாசிட்டி இதெல்லாம் சேர்ந்த விளக்கம் நான் அந்த நான்கிறதுக்கு கீழே நான் என்னை எப்படிலாம் பார்க்குறேனோ அது எல்லாத்தையும் கொண்டு வரும் இந்த மூட்டையோட சேர்ந்து அந்த உணர்ச்சிக்கு பேர் அகங்காரம் அப்ப இது யார்கிட்ட இருக்கு உலகத்துல எல்லாத்தையும் இருக்கு அகங்காரம் இல்லாதவங்க கிடையாது இல்லாம வாழ முடியாது அகங்காரம் இல்லைன்னா ஒருத்தரால் எழுந்துச்சு போய் தண்ணி குடிக்க முடியாது அது பல பேர் நம்ம நாட்டுல என்னன்னா பெரிய ஞானிகளுக்கெல்லாம் அகங்காரம் கிடையாதுன்னு சொற்பொழிவுகள் அப்படிலாம் கிடையாது அகங்காரம் இல்லாம ஞானியும் இருக்க முடியாது அஞ்ஞானியும் இருக்க முடியாது இந்த எறும்பு நடக்கணும்னா அதுகிட்ட அகங்காரம் இருக்கணும் இல்லைன்னா ஒரு எறும்புக்கு வந்து ஒரு ஸ்வீட்டை நோக்கி அல்லது ஏதோ ஒரு தின்பண்டத்தை நோக்கி போக வேண்டிய அவசியம் கிடையாது அதுக்குள்ள ஒரு உந்து சக்தி இருக்கு நீங்க பாருங்க எறும்பு எங்கேயோ மேஞ்சிட்டு இருக்கிற எறும்புகிட்ட நீங்க ரொம்ப ஒரு தந்திரம் ஒரு அழகான ஒரு ஒரு பயிற்சி செஞ்சு பார்க்கலாம் என்னன்னா ஒரு சும்மா விரும்பி பாக்கெட்டை பிரிச்சு எறும்பு வேற எங்கேயோ போயிட்டு இருக்கோம் நீங்கள் வேற திசையில் ஒரு கள்ளப்பருப்பியை கொண்டு போய் வைங்க அவ்வளோதான் கொஞ்ச நேரத்தில் அந்த எறும்பு தடுமாற ஆரம்பிக்கும் தடுமாற பார்க்கலாம் அது அப்படியே பல்டி அடிக்கிற மாதிரி ஓடும் இங்க எங்கதும் இங்க எங்கேயோ அது வாசம் வந்துருச்சு அதனால கொஞ்சம் நேரம் அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியல அந்த கள்ளப்பருப்பி சில அதுக்கு ரொம்ப பிடிச்ச ஐட்டம்லாம் இருக்கு அந்த பிடிச்ச ஐட்டத்தை வச்சிங்கன்னா வேற திசையில் வச்சிங்கன்னா எழுந்து அப்படியே தடுமா போதையில் தடுமாறுற மாதிரி தடுமாறத நீங்கள் பார்க்கலாம் சாதாரணமாக நடந்துட்டு இருந்த எறும்பு இதுக்கப்புறம் எங்க எங்க எங்க எங்க எங்கே இருந்து தேடும் அது தேடி அந்த கல்லூரிக்கு பிடிச்சாதான் இருக்குல்ல அப்புறம் குரான் குரான் குரான் குரான் குரான் ஸோ இந்த எறும்புக்கு இந்த இந்த சுவை உணர்ச்சியை அடைந்ததும் அந்த வாசனையை பிடிச்ச உடனே அதால கண்ட்ரோல் பண்ண முடியல ஏன்னா அதுக்கு அந்த நான்கிற உணர்ச்சி இருக்கு என்னால் இது அந்த உணர்ச்சிக்கு பேர் தான் அகங்காரம் என்ன நான் உணர்கிறேன் என்னால் அதை கண்டுபிடிக்க முடியும் அதை கண்டுபிடிக்க என்னிடம் உடல் கால்லாம் இருக்கு நான் போக போறேன் என்னால் இந்த வாசனையை கண்ட்ரோல் பண்ண முடியல நான் போய் தான் ஆகணுங்கிற உணர்ச்சி என்னால் முடியுங்கிற உணர்ச்சி அப்புறம் வளர்ந்து என்னால் இந்த உடலை ஈடுபடுத்த முடியும் ஈடுபடுத்த போகிறேன் அது காலு கை எல்லாத்தையும் போட்டு கட கட்ட கட்ட கடை ஓடு ஓடு ஓடு ஓடு ஓடு கண்ணால் அப்படியே எங்க எங்க மூக்கை திறந்து வச்சுக்கிட்டு எங்க எங்க இருந்து வருது எங்க இருந்து ஸோ அது போகுதுன்னா அது புஷ் அதுக்குள்ள ஒரு தள்ளும் சக்தி அந்த சக்தி தான் அகங்காரம் எங்கே இருக்கு எறும்புகிட்ட இருக்கு ஈட்ட இருக்கு சிங்கத்திட்ட இருக்கு கொசுகிட்ட இருக்கு கரப்பாம்பூச்சிக்கிட்ட இருக்கு குருவிகிட்ட இருக்கு இந்த லவ் பேர்ட்ஸ் ஒன்னு ஒண்ணு பார்த்து லவ் பண்ணுது ஒண்ணு ஒண்ணு விரும்புது அப்படின்னா அதுக்கு அந்த உணர்ச்சி யார் கொடுத்தா யார் கொடுத்தா நீ உன்னுடைய துணையிடம் சந்தோஷமாக இரு என்னுடைய துணையுடன் நான் இணைஞ்சுக்கிட்டு பாட்டு பாடிட்டு மூக்கம் முக்கும் கொத்திக்கிட்டு உட்காந்துட்டு அது மாதிரி அதுக்கு ஒரு சந்தோஷம் ஆனா அந்த உணர்ச்சியை உள்ள வச்சிருக்கிறது உன்னால் முடியும் இப்போ அப்படின்னு தள்ளுற சக்தி எது அந்த சக்தி தான் அகங்காரம் ஸோ யானை சாதாரணமாக ஒரு மரத்தை பார்த்தா இப்படிக்குது நம்மளை மாதிரி மூணு முக்கிறதுலாம் கிடையாது அது சும்மா டே வா அப்படிங்கிற மரம் நாங்கள் கேட்டு ஸோ அதை முடிஞ்சு சாப்பிடுது கிளையோட இலையோட சாப்பிடுது நம்ம இலையில இருக்கிற சக்கையவே துப்புறோம் அது கிளையோட சாப்பிடுது ஏன்னா அது தெரியுது தன்னை பற்றி ஒரு நம்பிக்கை இது என்ன ஜுஜிபி அது உள்ள போய் வயிற்றுல குத்துவேன் எது குத்துவேன் இந்த கிளவு குச்சி போய் குத்தும் இது குத்துமே இல்லையா சும்மா உள்ள வட்டலாம் அது பாட்டு உள்ள போடும் அதுக்கு தன்னை பற்றிய ஒரு அறிவு இருக்கு இதெல்லாம் எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது சார் உள்ள போடுற மாதிரி சாமியாக இருக்கும் ஸோ தன்னை பற்றிய அந்த நம்பிக்கை அந்த உணர்ச்சிகளின் கட்டமைப்பு அதுதான் அந்த அகங்காரம் அது உயிர் உயிர் மாறுது இப்ப நாம போய் மரத்தை சாப்பிடறதுக்கு முயற்சி பண்றது கரெக்ட் அதுக்கு தெரியுது என்னால் எது முடியும்னு அதுக்கு தெரியுது அதை சாப்பிடுது ஒரு பள்ளி பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற பூச்சி எல்லாம் சாப்பிடும் செவத்துல இருக்கிற பூச்சியை போய் டபக் சாப்பிடுது ஏதாவது ஒரு பள்ளி அப்படி யானைக்கு போய் ட்ரை பண்ணி பார்த்துருக்கீங்களா டபக் ஆ யானையில நான் ஒட்டிக்கிச்சானே யானை வரமாட்டேங்குதுன்னு ஏதாவது ஒரு பள்ளி முடிஞ்சு சார் என்ன அது தெளிவாக தெரியுது என்னால் எது முடியும் எது முடியாது அந்த செட்டப் ஒரு ஒரு உயிருக்கும் அதுக்கு அறியாமலே இருக்கிறது அதுக்கு தெரியாது ஒரு பள்ளி சந்தேகப்பட்டதில்லை ஆமாம் நான் பூச்சியெல்லாம் பிடிச்சிட்டு இருக்கேன் நான் ஏன் யானைக்கு ட்ரை பண்ணதில்லை அப்படி ஏதாவது ஒரு பள்ளிக்கு சந்தேகம் வருதா இல்லை அது கற்பனை பண்ண முடியவே முடியாது ஒரு யானை யானையை பார்த்து பள்ளி வந்து நம்ம இதை ட்ரை பண்ணி பார்ப்போமா அப்படின்னு அதனால கற்பனையே பண்ண முடியறது ஏன் அந்த அகங்காரத்தினுடைய சூக்ஷம் அது அப்படிதான் அது அதால அதுக்கு மேலே சிந்திக்க முடியாது சயின்டிஸ்ட் எல்லாம் சொல்லலாம் என்ன பண்ணாலும் நீங்கள் சயின்டிஸ்ட் எல்லாம் பாருங்க ரொம்ப ரொம்ப வரையறுக்கப்பட்ட அறிவை உடையவர்கள் தான் அவங்க ஏன்னா அவங்களால கற்பனை பண்ண முடியாத விதத்தில் கற்பனை பண்ண முடியாது ஒரு சயின்டிஸ்ட் என்றைக்கும் வருத்தப்பட்டது இல்லை ஆகா நான் மொபைல் கண்டுபிடிச்சிருக்கிறேன் விரல் இருக்கிறதுனால நான் கிரல் இருந்திருந்ததுன்னா நான் கிமெயில் கண்டுபிடிச்சிருப்பேன் எனக்கு கிரல் இல்லாமல் போயிடுச்சு சார் அப்படின்னு யாராவது வருத்தப்பட்டோன்னா இல்லை ஏன்னா அவனுக்கு இருக்கிற விரலை வச்சுக்கிட்டு தான் மொபைலை கண்டுபிடிக்க தான் முடியுது அவனுக்கால கிபைல் கண்டுபிடிக்கிறதுக்கு யோஜனையே பண்ண முடியல இந்த விரலில் என்ன முடியுமோ அதுக்கு தான் அந்த கற்பனைகள் இது போல எத்தனையோ லிமிடேஷன்ஸ் நமக்குள்ள இருக்கு சயின்டிஸ்ட் நிலைமை எப்படின்னா சாதாரண மக்களுடைய நிலைமை என்ன அவ்வளவுதான் நம்மகிட்ட இருக்கிறதுக்குள்ளதான் நம்மளால கற்பனை பண்ண முடியுது அந்த இருக்கிறதுக்குள்ளதான் சொல்ற கட்டமைப்பு இருக்க சக்திகள் சக்திகளின் குவியல் அதுதான் அகங்காரம் வரையறைக்கு உட்பட்ட கெப்பாசிட்டி அப்போ இந்த இது போல ஒருத்தர் ஒருத்தட்டையும் வேறு வேறு கெப்பாசிட்டி இருக்கு அப்போ ஒருத்தர் ஒருத்தட்டையும் வேறு வேறு அகங்காரம் அதனாலதான் சுப்பிரமணி வேற கோண்டு வேற சுப்பிரமணிக்கு ஆசை நான் சயின்டிஸ்ட் ஆகணும் கோண்டுவுக்கு ஆசை நான் கவிஞன் ஆகணும் சுட்டு போட்டாலும் ரெண்டு பேரையும் மாற்ற முடியாது ரெண்டு பேரும் சேர்ந்து சினிமாவுக்கு போலான்னு போறானுங்க சேர்ந்து போறான் பைக்கில் போகும்போது தூரம் உட்காந்தா கூட கஷ்டமா இருக்குன்னு கட்டி பிடிச்சிக்கிட்டு போறானுங்க ஆனா திரும்ப வரும்போது டே லூசு நீ பஸ்ல போனா பை பைக்கில் போற நாளையில இருந்து நீ நானும் பேச வேண்டாம் மாப்பிள்ள இன்னையோட போதும் உடனே எனக்கு ஆகுறாங்க இவன் எப்ப பார்த்தாலும் சயின்ஸா பேசுறான் அவன் எப்ப பார்த்தாலும் கவிதையா பேசுறான் இவனுக்கு அவன் போர் அவனுக்கு இவன் போர் ஸோ ரெண்டு பேருக்கு சேரவே மாட்டேங்குது இதுதான் இது ஏன் ரெண்டு பேரும் மனுஷன் தான் இவனுக்கு கவிதை தான் உயிரா இருக்கு அவனுக்கு சயின்ஸ் தான் உயிரா இருக்கு இது எப்படி இதான் ஆச்சரியம் அதான் அகங்காரத்தினுடைய சூக்ஷமம் நீ பார்த்த மனுஷன்லாம் ஒண்ணுதான் அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படி கிடையாது அகங்காரம் வேறு வேறாக இருக்கிறதுனால ஒருத்தன் உசுருன்னு சொல்றான் ஒரு விஷயத்த இன்னொருத்தன் உசுருன்னு சொல்றான் இன்னொரு விஷயத்த இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆச்சரியமா இருக்கு அதாவது ஒரு விஷயம் உயர்ந்ததுன்னா இது மனிதனுக்கு பிடிக்கணும் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கணும் ஆனா எல்லாருக்கும் பிடிக்கிறது இல்லை நீங்க வாழணும்னு சக்தி நீங்க குழந்தைகள்ல இருந்து எல்லாருக்கும் இருக்கு ஆனால் பத்தாம் வகுப்பு ரிசல்ட் வந்தது நீங்கள் பாருங்கள் பன்னெண்டாம் வகுப்பு ரிசல்ட் வந்ததும் நீங்கள் பாருங்கள் இவன் குழந்தை முந்தா நாள் வரைக்கும் ஒன்றாம் வகுப்பில் பள்ளிக்கூடத்தில் சே கொண்டு போய் சேர்க்கிற வரைக்கும் மண்ணு முட்டாக இருந்தான் என்ன பள்ளிக்கூடம் எதுக்கு போகிறேன்னு தெரியாது இன்ஃபேக்ட் சொல்ல போனால் பள்ளிக்கூடம் போக மாட்டேன்னு அடம் பண்ணவன் பிடிவாதம் பண்ணவன் ரிசல்ட் வந்த பிறகு நீ என்ன பண்ண போற நான் வந்து டாக்டர் ஆகி எல்லாருக்கும் ஊசி போட போகிறேன் எல்லாருடைய நோய் குணப்படுத்த போகிறேன் நோய் இல்லாதவங்கள நான் ஆக்க போகிறேன் அப்படிங்கிற உணர்ச்சி அவனை தள்ளுது அதனால சொல்கிறேன் நான் டாக்டர் ஆகணும் எனக்கு அதான் கனவு இன்னொருத்தர் சொல்றார் நான் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஆகணும் எனக்கு மிஷினை பார்த்தா பிடிக்குது கட்டமைப்புகளை பார்த்தா பிடிக்குது எனக்கு டிசைனிங் பிடிச்சிருக்கு நான் வித விதமாக பண்ணி ஒரு புது எல்லாம் கண்டுபிடிக்கணும்னு ஆசையாக இருக்குது நான் அதுக்குள்ளே போகிறேன் பாருங்க பள்ளிக்கூடத்துக்கு ஒன்றாம் வகுப்பில் சேர்க்கும்போது இல்லை எல்கேஜியில் சேர்க்கும்போது வேண்டவே வேண்டாம்னு சொல்லுவா ரெண்டு பசங்களும் ஆனா இன்னைக்கு என்னன்னா இவன் அதுங்கிறான் அவன் இதுங்கிறான் ரெண்டு பேரும் ரெண்டு விசிறி போயிட்டான் இது ஏன்னே புரியறதில்லை நமக்கு அப்ப என்ன இதுதான் அந்த உந்தும் சக்தி அகங்காரம் இவனை அந்த திசையில தள்ளுது இவனை அந்த திசையில தள்ளுது அப்போ அந்த முன்னும் சக்திக்கும் விதிக்கும் சம்மந்தம் விதிக்கும் சந்த சந்தேகம் அந்த விதி தான் இது எப்படி பண்றதுன்னு முடியும் பல வருஷம் கர்ம பண்ணணும் ஆ கர்ம பண்ணணும் அப்புறம் என்னன்னா அந்த விதின்னு சொல்றோமே அந்த விதிங்கிறது என்னன்னா நியதிகளின் கட்டமைப்பு டோட்டம் ஒட்டுமொத்தம் ஒட்டுமொத்த நியத்திகளின் கூட்டம் கட்டமைப்பு அதுக்கு பேர் தான் பிரகிருதி ஒரு தனிநபர் தனிநபருடைய வாழ்க்கை நியத்திகளின் கூட்டம் கட்டமைப்பு அதுக்கு பேர் என்ன ஜீவன் அந்த ஜீவன் தான் முடிவு பண்றான் இவனுடைய அகங்காரம் எப்படி இருக்கணும் அப்படின்னு பேக்கேஜ் எடுத்து வச்சுட்டு வரும்போது இப்படிதான் என்னுடைய அகங்காரம் இந்த பேக்கேஜில் இப்படிதான் அவைலபிள் இந்த பேக்கேஜ் அதான் பேக்கேஜ் அப்போ உந்தும் சக்தி அங்கதான் தள்ளும் அந்த மாதிரி உந்தும் சக்திகள் தான் அப்படி இருக்கும் அவங்க கவிதையில் நாட்டம் இருக்குது சாம்பார் பிடிச்சிருக்கு எனக்கு வந்து பொரியல் பிடிக்கிறது இல்லை பொரியல்லே பாவக்காய் பிடிக்காது கத்திரிக்காய் பிடிக்கும் அதெல்லாம் அதுக்குள்ளே இன்னும் டிஃபைன் ஆகுது இன்னும் இன்னும் சூக்மமாக புரியுது அதெல்லாம் அகங்காரம் நான் எப்படிப்பட்டவன் அப்படிங்கிற விளக்கம் அப்போ கடவுள் இருக்கிறாரு அதே போல இது இந்த ஜீவனுடைய பேக்கேஜ் விதி அதுதான் இவனுடைய அகங்காரம் கடவுளுக்கும் இருக்கு அதே போல கடவுளுக்கும் அகங்காரம் இருக்கு ஈஸ்வர கடவுள்னா ஈஸ்வர இறைவனுக்கு அகங்காரம் அவருடைய அகங்காரத்துக்கு பேர் தான் இந்திரன் ஆனா நம்மகிட்ட கொஞ்சோண்டு கற்பனைகள் நம்ம சக்திக்கு தகுந்த மாதிரி தான் வரும் கடவுளுக்கு அப்படி இல்லை அவர் என்ன நினைச்சாலும் கொண்டு வர முடியும் என்னென்னோ கொண்டு வந்துருவாரு பாருங்க இங்க இருக்கிற டிசைன்லாம் பாருங்க அவர் பண்ணது நம்ம பண்ணது அதிகமான நேத்து வந்து சாம்பார் சாப்பிட்டா இன்னைக்கு ஒரு புளியோதரை பண்ண தெரியும் அவங்களுக்கு நம்மகிட்ட ஒரு ஐம்பது அறுபது ஐட்டம் அல்லது இரநூறு ஐட்டம் வரலாம் ஆனால் அவர் பாருங்க எத்தனை அதுவும் யுகத்துக்கு யுகம் மாறும் யுகத்துக்கு யுகம் மனிதர்களுடைய விருப்பமே மாறி போயிடுது உதாரணமாக எவ்வளோ பெரிய ஞானி வேணாலும் சொல்லலாம் எனக்கெல்லாம் ஒன்றா என்னுடைய விருப்பங்கள்லாம் உயர்ந்த விருப்பங்கள் அப்படின்னு ஆனால் கலியுகத்துல வரப்போகிற விருப்பம்னா வேறு திரேதா யுகத்தில் துவாபர யுகத்தில் இருந்த விருப்பங்கள்லாம் வேறு இன்னைக்கு இவர் நினைச்சாலும் அந்த விருப்பங்கள் என்னது கூட கற்பனை பண்ண முடியாது என்னன்னே ஏற்பட முடியாது ஏன்னா அந்த ஒட்டுமொத்த விதி என்னன்னா கலியுகத்துல நீ இவ்வளவுதான் ஆசைப்பட முடியும் போ இந்த மாதிரி தான் ஆசைப்பட முடியும் போ அவ்வளவுதான் ஒட்டுமொத்த விதிக்கு இடையில தான் சிந்திக்கவே முடியும் அது மேல சிந்திக்கவே முடியாது கண்டுபிடிப்புகளே அப்படிதான் ஒரு அரசாங்க மனிதர்களுடைய கண்டுபிடிப்புகளே வந்து அரசாங்கம் என்னென்ன வாய்ப்புகள் எல்லாம் ஏற்படுத்தி கொடுத்துருக்கோ அதுக்கிடையில தான் ஒரு குழந்தை வந்து கண்டுபிடிப்புகள் சாஃப்ட்வேரோ இல்லை கிஃப்ட்வேரோ என்னமோ கண்டுபிடிக்க முடியும் ஆனால் அமெரிக்காவில் இருக்கிறவனுக்கு வேறு ஒரு வசதிகள் கிடைக்கிறதுனா அதுக்கு தகுந்த மாதிரி சில கண்டுபிடிப்பு விதிகளை தாண்டி சிந்திக்க சிந்திக்க முடியும் இருக்கிற விதிகளுக்கு இடையில தான் நம்மளால பண்ணிக்க முடியும் அப்போ இது வந்து யுக தர்மம் யுக விதின்றது அதுக்குள்ளதான் நம்மளால ஆசைப்பட முடியுது பிறப்பு பேக்கேஜே எடுத்து வைக்க முடியுது பேக்கேஜ்ல வரும்பொழுதே எத்தனையோ குறைகள் ஆனால் வேறு பல விஷயங்களை என்ஜாய் பண்ண முடியும் அடுத்த யுகங்கள் அதே யுகங்களுக்கு மேல பல யுகங்கள் சேர்ந்து ஒரு கட்டமைப்பு பஸ்ல போகும்போது பஸ்ஸுக்கு பேக்கேஜ் ட்ரெயின்ல போகும்போது ட்ரெயின் பேக்கேஜ் போகும்போது யுகத்துக்கு மேல பல யுகங்கள் சேர்ந்து ஒரு கட்டமைப்பு இருக்கு அதுக்கு பேர் என்ன அதுக்கு பேர் மண்மந்தரம் அப்படின்னு ஒரு கட்டமைப்பு அப்போ மண்வந்தரத்துக்கு மண்மந்தரம் இந்த கட்டமைப்புகள்லாம் மாறும் அதே போல அதுக்கு மேல இருக்கக்கூடிய கட்டமைப்பு இன்னும் ஒன்று இருக்கு அது மறந்து போயிட்டேன் அது போயிட்டு போகுது அதுக்கு மேலே இருக்கக்கூடிய கட்டமைப்பு என்னன்னா பிரம்மாஜி ஒரு பிரம்மாஜி போய் அடுத்த பிரம்மாஜி வரும்பொழுது அவருடைய ஐடியாவே வேற கான்செப்டே வேற அவருடைய டிசைனிங்கே வேற அதெல்லாம் வேறு நம்ம கொண்டு கொண்டு வர கனெக்ஷனை காட்டுறோம் நம்ம ஏன்னா கடவுளுக்கும் அகங்காரம் இருக்கு அந்த அகங்காரம் காலத்துக்கு காலம் வேறு வேறு அந்த அகங்காரம் என்ன பண்ணுது அவருடைய அகங்காரம் பிரம்மாஜி எப்படி இருக்குங்கிற மொழி பண்ணுது இந்த பிரம்மாஜி இப்படி அடுத்த பிரம்மாஜி இப்படி அடுத்த பிரம்மாஜி பிரம்மாஜினா ஒரு இன்ஜினியர் மாதிரி ஒரு ஒரு இன்ஜினியரும் அவருக்குன்னு ஒரு மாடல் வச்சுட்டு இருக்கிறார் வே ஆஃப் திங்கிங் அப்போ ஒரு ஒரு பிரம்மாஜி வரும்போது ஆகாஷத்தை இந்த பஞ்சபூதங்களை வடிவமைக்கிறதே வேற மாதிரி இருக்கும் அப்போ அதில் வர்ற ஒரு ஜீவர்களுடைய உடம்பு வேற மாதிரி மனசு செயல்படுற விதம் வேற மாதிரி எல்லா கட்டமைப்பும் மாறி போயிருக்கும் ஆனால் ஜீவர்கள் அதுக்கு தகுந்த மாதிரி பேக்கேஜ் எடுத்து வச்சுக்கிடுவோம் அதுக்கு தகுந்த மாதிரி தான் அகங்காரத்தை எடுத்து வச்சுக்கிடுவோம் அப்போ ஒரு ஜீவன் வந்து தன்னை ரொம்ப பெரிய ஆளுமே நினைக்கிறவன் இந்த பெரிய கட்டமைப்புகளே சின்ன இரும்பு மாதிரி இவ்வளவு விஷயம் இவன் எப்படி சிந்திக்கிறதே ஏற்கனவே முடிவு பண்ணிடுச்சு அதுக்கிடையில நான் சிந்திக்கிறேன் நான் ஒண்ணு கண்டுபிடிச்சேன் இது என்னுடைய விருப்பம்ட்டு ஓடுறேன் இது சொல்ல போனா ஒரு பிச்சைக்காரன் கூட கிடையாது அதுக்குள்ள சிந்திக்கிறதுக்கு ஒரு பிச்சை போட்டு அது போட்ட பிச்சையே ரொம்ப குறைச்சல் அதுக்குள்ளே ஒரு பெரிய கட்டடம் கட்டி விட்டுருக்கிறார் பெரிய கற்பனை அந்த அந்த கெப்பாசிட்டிக்கு தான் அகங்காரம் அப்போ <laughs> நம்முடைய இருப்பிடம் எங்க ரொம்ப சின்ன இருப்பிடம் இது இயம் இப்படி இந்த மே பிரகிருதி என்னுடைய பிரகிருதி அஷ்டதா பின்னா எட்டாக பிரிகிறது பிரிந்து இருக்கிறது ஆக ஆக்சுவலா இதெல்லாம் எப்படி எடுத்து இதனுடைய இன்ஜினியர் இந்த கட்டமைப்புக்கு இந்த விபத்துக்கு இந்த டாக்குமெண்ட் அது மனசுன்னு சொல்லுவாங்க அது வந்து நம்ம கர்ம பலனுக்கு தகுந்த மாதிரி அதுல அந்த இப்படிதான் சிந்திக்கணும் அப்படிங்கிற மாதிரி விதி இருக்கு நம்ம மனசு இப்படி தான் சிந்திக்கணும் சிந்திக்க முடியும் அப்போ அந்த மனசுக்கு வந்து ஃப்ரீ வெல்லோட ஆக்டிவேஷன் கிடையாது அதாவது ஃப்ரீ வெல் அதான் அதுக்குள்ளேயே தான் ஜி அமைஞ்சிருது இப்போ வீல் இருக்குன்னு சொன்னா வீல் சுத்திட்டு இருக்கு அதுக்குண்டான சுற்றுற இது மட்டும் அது ஃப்ரீயா சுத்திக்கலாம் பட் ஆனால் அந்த கட்டமைப்பு அச்சாணின்றது அதுக்குள்ளே தான் இருக்கும் அதை விட்டு வெளியே போய் சுத்த முடியாது அதாவது மனசுக்கு ஃப்ரீவில் கிடையாது அது நம்ம முதியில் பிறகு சிந்திக்கும் அகங்காரத்துக்கு கையில் தான் ஃப்ரீவில் ஃப்ரீ கொடுத்துருக்கு அது என்ன பண்ணுதுன்னா மனசுக்கு சப்ளை பண்ணுது அந்த சும்மா கொஞ்சம் நேரம் கடன் கொடுக்குது அவ்வளோதான் இல்லாட்டினா அவர் பார்க்குற பார்வையோட சின்ன மனசு போதுன்னா அது விதியை தான் அது பார்த்தா நமக்கு மனசு இருக்கிற மாதிரி தெரியும் அதை கொஞ்சம் விலக்கி சொல்லுங்க மனசுக்கு ஆக்சுவலாக ஃப்ரீ வில் ஃப்ரீ வில்னா என்ன செய்யக்கூடிய செய்யாமல் இருக்கக்கூடிய பகுத்தறிவதற்கு ஃப்ரீவில் இல்லை பகுத்தறிவதற்கு ஃப்ரீவில் கிடையாது பகுத்தறிவு பகுத்தறிதல்ங்கிறதே முதல்ல ஃப்ரீவில் கிடையாது பகுத்தறிவுனா என்ன அப்படின்னா மனசு அந்த ஜட்ஜ் பண்ணதுன்னு சொன்னீங்க பகுத்தறிவுங்கிறது அறிவுக்கு தான் சொந்தம் பகுத்தறிவுன்னா என்ன சுவாமி இப்போ வந்து இது வந்து சாம்பார் இது சட்னி இது புத்தியில் வந்துருங்களா இது சாம்பார் கிடையாது இது வயர்னு சொல்றது யாரு இது புத்தி இது பேர் தான் பௌத்தரியம் இது வந்து வயர் இது எதுக்கு இது கண்ணில் போட்டுட்டு படிக்கலாம் இது காதில் சரி கேட்கலாம் இதெல்லாம் புத்தி கிடையாது இதுக்கு மனசுக்கு சம்மந்தம் கிடையாது இதுலலாம் ஃப்ரீவில் கிடையாது இல்லை இல்லை நாங்கள் இது உங்கள் வீட்டில் வந்து ஒயர் காதல் சரிக்கிறீங்க எங்கள் வீட்டில் இது சாம்பார் இதை தான் சாப்பாட்டில் போட்டு சாப்பிடுவோம் இப்படிலாம் ஒண்ணு கிடையாது இதெல்லாம் பண்ண முடியாது இதுதான் இது இப்படி தான் இங்கெல்லாம் ஃப்ரீவில் வேலை செய்ய முடியாது அதனால புத்திக்கு ஃப்ரீவில் தேவையே கிடையாது புத்தி இது இது வேறு இது சிகப்பு இது பச்சைன்னா பச்சை அவ்வளவுதான் முடிஞ்சு போயிடுச்சு இல்லை இல்லை நான் இதை சிகப்பை வச்சுக்க போறேன் அங்கெல்லாம் ஃப்ரீவில் வராது மனசுக்கு தான் ஃப்ரீவில் அந்த கிட்ட ஃப்ரீவில் வந்த மாதிரி தெரியுது ஏன்னா என்னால் ஒரு விஷயத்த விரும்ப முடியுது விரும்பாமல் இருக்க முடியுது எனக்கு ஆக்சுவலாக சாம்பார் பிடிக்கும் சுப்பிரமணி டிஃபன் பாக்ஸ் திறக்கிறாரு சாம்பார் வந்திருக்கு வழக்கமாக சுப்பிரமணி வீட்டு சாம்பார் நல்லா இருக்கும் ஆனால் இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு சுப்பிரமணிக்கு வந்திருக்கிற சாம்பாரே ரொம்ப கம்மியாக இருக்கும் நான் வழக்கமாக சாம்பார்லாம் விரும்பி சாப்பிடுவேன் சுப்பிரமணி டப்பாவில் இருக்கிறத வாங்கி சாப்பிடுவேன் கூட இப்போவும் எனக்கு பிடிச்சிருக்கு இப்போவும் எனக்கு அந்த சாம்பார் வசம் சாப்பிடணும் சாப்பாட்டை ஷேர் பண்ணிக்கணும்னு தோணுது ஆனால் ரொம்ப அளவு கம்மியாக இருக்குது சுப்பிரமணி வேறு சொல்கிறான் காலையில் சாப்பிடாம வந்துட்டேன்டா ஆஃபீஸ்க்கு திடீர்னு மாமா வந்துட்டாரா பேசிட்டு ரொம்ப இதாகிடுச்சு என்ன பண்ண தெரியல எனக்கு பதினோரு மணிலேருந்து பசி எப்போ எப்போன்னு கிடையாது பார்த்துட்டு இருக்கேங்கிறான் ஸோ இந்த சாப்பாடு எனக்கு சாம்பார் பிடிச்சிருக்குன்னு சொன்னால் அவன் எனக்கு தள்ளுறான் இப்பயே சொல்கிறேன் ஏய் நீ பா சாப்பிடுன்னு தள்ளுறான் இப்போ நான் என்ன சொல்கிறேன் எனக்கு பிடிச்சிருக்கு எனக்கு அது தெரியுது சாம்பார் அது எனக்கு தெரியுது எனக்கு பிடிச்ச ஐட்டம்னு தெரியுது எல்லாம் தெரிஞ்சால் கூட நான் என்ன சொல்கிறேன்னா இல்லை எனக்கு என்ன தெரியல எனக்கு சாம்பார்லாம் பிடிக்கவே இல்லை ஏன்னா காலையில் எங்கள் அம்மா சாம்பார் வச்சாங்களா அது நிறைய போட்டு சாப்பிட்டு எனக்கு சாம்பார் தான் ஒரு மாதிரி கொமட்டுற மாதிரி இருக்கு நீயே சாப்பிடு அப்படின்னு கரெக்ட் புத்தி இந்த இடத்துல வந்து முடிவெடுக்கல புத்திகிட்ட ஃப்ரீ இல்லை புத்தி என்ன இது சாம்பார்னு சொல்லுது எனக்கு பிடிச்சதுன்னு சொல்லுது அதோட புத்தி வேலை முடிஞ்சிருச்சு இப்போ மனசு என்ன சொல்லுதுன்னா பிடிச்சிருக்கு ஆனாலும் நான் என்ன சொல்றேன் வேண்டாம் அப்படின்னு சொல்றேன் எனக்கு பிடிக்கலன்னா அவனை அவனை சாப்பிட வைக்கணுங்கிறதுக்காக பிடிக்கலன்னு வேற சொல்றேன் அப்போ எனக்கு பிடிச்சிருக்குன்னா கூட இந்த மனசு பிடிக்கலன்னு சொல்ற ஃப்ரீ வில்லியன்ட்டு இருக்கு இல்லை இல்லை ஆமாம் எனக்கு பிடிச்சிருக்கு மாப்பிள்ள பாதி எனக்கு கூட நீ பாதி சாப்பிட்டு யாரும் சாப்பிட்டு என்ன பண்ணுறது உன் விதி நீ எப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு தான் சாப்பிட முடியும் இது சாப்பிட்றதோ சாப்பிடாததோ இருக்கிறது இந்த மனசு கையில் இருக்கும் மனசு தான் முடிவு எடுக்கணும் அப்போ அவன் இப்போ வேண்டாம்னு சொல்லலாம் ஆமாம் ஆமாம் சாப்பிடலாம்னு சொல்லலாம் அது அவன் கையில் இருக்கு இது என்ன முடிவு எடுக்க போகிறான்னு நம்மளால சொல்ல முடியும் எந்த முடிவு எடுத்தாலும் அது ஃப்ரீ ஆனால் அது மனசுனுடைய வேலை அந்த மனசுக்கு அந்த ஃப்ரீவில் ஃப்ரீவில்னா சுதந்திரம் தானாக முடிவெடுக்கும் கெப்பாசிட்டி அதை சப்ளை பண்ணது அகங்காரம் அகங்காரம்னு இருந்துக்கலனாலும் மனசு இருக்கும் ஆனால் டெட் பாடியாக இருக்கும் அது டெட் பாடி கெப்பாசிட்டி இருக்கு but it doesn't work bike இருக்கு பைக்கால் ஓட முடியும் ஆனால் பைக் ஓட நிற்கிது ஏன் இன்னும் சார் எடுத்து ஓட்டல கார் இருக்கு காரால் ஓட முடியும் கார் ஓடாம ஷெட்டில் கிடக்கு ஏன் இன்னும் சார் எடுத்து ஓட்டலை மனசு இருக்கு மனசால நிறைய விஷயங்களை விரும்ப முடியும் விருக்க முடியும் ஆனா வேலை செய்ய மாட்டேங்குது வேலை செய்யாம கிடக்கு ஏன் இன்னும் சார் எடுத்து ஓட்டல சார் ஓட்டினால்தான் இந்த பசங்க எல்லாம் வேலை செய்வாங்க ஏன் சார் வேலை செய்யல சார் தூங்கிட்டு இருக்காரு ஒரு யாரு ஆக்சுவலா அகங்காரம் அவ்வளவுதான் இந்த இந்த அகங்காரம் பிக்ஷை போடாததுனால இந்த பசங்க எல்லாம் யூஸ்லெஸ் ஆயிடுறான் சும்மா கிடக்கான் அப்ப அந்த ஸ்டேட்டஸ் தான் நம்ம என்ன சொல்றோம் தூங்குறான் அப்படின்னு சொல்லி அகங்காரம் தான் எல்லாரையும் ஆக்டிவேட் பண்ணும் இந்த பேக்கேஜுங்கிறது ஆக்சுவலாக அகங்காரத்துக்கிட்ட தான் இருக்கு அவன் தான் அந்த மூட்டையை வச்சுக்கிட்டு பார்க்குறான் நான் இப்படிப்பட்டவன் புத்தி மனசுக்கெல்லாம் கிடையாது புத்தி மனசுக்கெல்லாம் நான் இப்படிப்பட்டவன் அதனால நீ வந்து இந்த சாம்பாரை நோக்கி போ அப்படின்னு இந்த பிக்ஷை போடுறதுனால தான் இந்த பசங்க எல்லாம் ஆக்டிவாக இருக்கும் அப்படி அகங்காரம் தான் மெயின் இதில் என்ன புரிஞ்சுக்கணும்னா இந்த எல்லாத்துக்கும் வீக்ஷ போட்டது எது எழுக்கும் இந்த ஃப்ரீவில் வந்து அலங்காரத்துக்கு ஆக்சுவலாக ஃப்ரீவில் அலங்காரத்துக்கு அது தூண்டவும் படலாம் சாமியும் எடுக்கலாம் அதை சொல்லிட்டு வச்சுக்கலாம் இப்போ இந்த ஏழு பேருக்கு பிக்ஷை போடுறது அகங்காரம் ஏழு பேருக்கு வாழ்க்கை பிக்ஷை போடுறது அகங்காரம் ஏன் வச்சுக்கோங்க அதான் பூமி ஆப்பக அனலக வாயு கம் மனோ புத்தி அப்படின்னு இந்த வரி ஒன்னாவது வரியில வந்திருக்கு ஏழு இது எண்ணி பாருங்க பூமி ஒன்று ஒன்று ஆப்பக நீர் ரெண்டு அனலக நெருப்பு மூணு வாயு காற்று நாலு கம் ஆகாசம் அஞ்சு மனஸ் ஆறு புத்தி ஏழு ஏவச்சன்னுலாம் விஷயம் ஒன்றும் கிடையாது ஏவன்னா இவைகள் அப்படின்னு அர்த்தம் அவ்வளோதான் அகங்காரம் எட்டு அகங்காரம் எட்டாவது ஏழு பேருக்கும் சவுதை பண்ற சப்ளை பண்ற சக்தி அகங்காரம் அகங்காரத்திட்ட இருந்தா போகுது ஆனா இந்த அகங்காரமும் டெட் பாடி தான் ஆக்சுவலா இந்த அகங்காரம் வேலை செய்யணும்னா இன்னொரு ஆள் பக்ஷ போடணும் அதை பத்தி அடுத்த வகுப்புல சொல்ல போறாரு <laughs> இந்த எல்லா பசங்களுடைய சென்டர் ஹார்ட் வந்து அகங்காரம் இந்த அகங்காரத்துக்கும் ஒரு ஆள் பிக்ஷை போடுற ஆள் இருக்கார் அது யாரு அப்படி அடுத்து சொல்ல போறார் அப்பரா அப்பரா இயம் இந்தஸ்து அந்யம் பிரகிருதிம் வித்தி மே பரம் ஜீவபூதாம் மகாபாபோ மகாபாபோ யயா இதம் தாரியத்தே ஜெகத்து அப்பரா அப்பரன்னா வேறு ஒன்று இயம் அப்படின்னா இது அல்லது இவள் அப்படின்னு பொருள் இத்தக தூ இதிலிருந்து அந்யாம் வேறான ஒன்று பிரகிருத்திம் பிரகிருத்தியை மே என்னுடைய பராம் பராவை வித்தி புரிந்து கொள் ஜீவபூதாம் உயிர் ரூபமான உயிர் பூத்தமான உயிர் வடிவமானது அதனை புரிந்து கொள் மகாபாகு ஏ அர்ஜுனா இந்த மகாபாகுங்கிறது விளக்கம் அதெல்லாம் பார்க்கலாம் யயா யாரால் எந்த சக்தியால் இதம் இந்த ஜெகத்து இந்த சிருஷ்டியானது ஜாரியத்தே தாங்கப்படுகிறது அப்படின்னு வார்த்தை பொருள் இதெல்லாம் செட் பண்ணுவது ரொம்ப மாதிரி ரொம்ப ஆகும் அதாவது இந்த எட்டு எட்டுங்கிறது ஒரு யூனிட் புரிஞ்சுங்க எங்க பூமியில ஆரம்பிச்சு அகங்காரம் வரைக்கும் ஒரு செட் எட்டு இந்த எட்டாக இந்த பிரகிருத்தி பிரிந்துள்ளது அப்படின்ட்டு இந்த பிரகிருத்தியை பற்றி ஒன்று சொல்றாரு அப்பரா இயம் இயம் பிரகிருதி அப்பரா இந்த பிரகிருதி அப்பரான்னா இந்த சிருஷ்டி இயம் பிரகிருதி அப்பரா இந்த இயம்னா இதுன்னு அர்த்தம் இதுங்கிறது எதுன்னா பிரகிருதி மேல் ரெண்டாவது வாக்கியத்துல கடைசியில பிரகிருத்தின்னு சொல்லியிருக்கிறார் அந்த பிரகிருத்தியை இங்க வந்து பிரணவம் மூலமா பிரதி பெயர்ச்சல் மூலமா ரெஃபர் பண்றாரு இந்த பிரகிருதி எட்டா பிரிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு அப்பரா இந்த எட்டாக பிரிஞ்சிருக்கிறதுக்கே பரா அப்பரான்னு ரெண்டு வார்த்தை இருக்கு அது புரிஞ்சுக்கணும் பரான்னா உயர்ந்த அப்பரான்னா தாழ்ந்த உயர்ந்த நிலை பரா தாழ்ந்த நிலை அப்பரா இந்த எட்டாக பிரிஞ்சிருக்கிறதுக்கே இது வந்து அப்பரா அப்படின்னா தாழ்ந்த தோற்றம் இதை தான் நம்ம கண்ணு முன்னால பார்க்குறோம் இந்த எட்டும் நம்ம அறிகிறோம் இது வந்து என்னுடைய தாழ்ந்த தோற்றங்கள் வேஷங்கள் சாதாரண சாதாரணமான அல்லது மட்டமான சாஃப்ட்வேர் ஆமாம் இனிமேல் தான் சாஃப்ட்வேர்கள்லாம் சாஃப்ட்வேருக்கு வேலை செஞ்சது யாருன்னு இனிமேல் தான் காட்டுகிறார் ஸோ இது வந்து அப்பரா இது வந்து இயம் இது அப்பரா இத்தக து இதிலிருந்து உண்மையில் இத்தகன்னா இவற்றிலிருந்து து உண்மையில் அந்நியம் அந்நியமானது ஒன்று பிரகிருதி வேறு ஒரு பிரகிருத்தி இருக்கிறது இது வந்து இங்க பாருங்க இந்த இடத்துல ரெண்டு இடத்துல பிரகிருதி பிரகிருத்தின்னு வார்த்தை வருது பொதுவா பிரகிருத்தின்னா எ செட்டப் அப்படின்னு அர்த்தம் ஒரு கட்டமைப்பு ஆகும் இப்போ அவர் பேசுனது அப்பரா பிரகிருத்தியை பத்தி பேசியிருக்கிறார் கரெக்டுங்களா அந்த அப்பரா பிரகிருத்தின்னு இங்க ஒரு வார்த்தை இல்லை ஆனால் இந்த வார்த்தையை நான் எதை வச்சு காயம் பண்றேன்னா மேல் வார்த்தையில பிரகிருத்தின்னு சொல்லியிருக்காரு மேல் வாக்கியத்துல பிரகிருத்தின்னு சொல்லியிருக்காரு கீழ் வாக்கியத்துல மூணாவது வாக்கியத்துல ரெண்டாவது வாக்கியத்துல பிரகிருத்தின்னு சொல்லிட்டு மூணாவது வாக்கியத்துல அப்பரான்னு சொல்றாரு அப்பரா இயம் அப்படின்னா அப்பரா பிரகிருத்தின்னு இந்த எட்டா பிரிஞ்சிருக்கு இன்னும் நான் பரா பிரகிருத்தி ஒன்று பேச போறாரு அதை தான் காட்டிட்டு வர்றாரு இதோட ஒரு அந்நியாங்கிறதோட ஒரு கமா போடலாம் அப்போ நமக்கு கொஞ்சம் நல்லா புரியும் அப் இங்கே முதல் வார்த்தை அப்பாரா இஎம் அதோட ஒரு கமா அதோட முடிச்சிருக்கும் இந்த அப்பாரா இயம்ங்கிறது ஆக்சுவலாக எதை சொல்றாரு ஒன்றாவது சுலோகத்துல ஒன்னாவதுனா நாலாவது சுலோகத்துல சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாம் தொகுத்து அப்பாரா இயம் அப்படின்னு முடிக்கிறார் இதெல்லாம் அப்பாரா அப்படின்னா இதெல்லாம் அப்பரா பிரகிருத்திவா அப்படின்னு ஒரு கிளாஸ் ஒரு வகையை பிரிச்சாச்சு இத்தஸ்து இவற்றிலிருந்து அந்யாம் வேறு ஒன்று இந்த ஒரு செட்டு பார்த்தாச்சே இப்ப நம்ம இருந்து வேறு ஒன்று அந்யாம் பிரகிருத்தி ஒரு பிரகிருத்தியை வித்தி அறிந்து கொள் இப்போ ஒரு என்ன சார் இப்பதான் பிரகிருதி எட்டா பிரிஞ்சிருக்குன்னு சொன்னீங்க அப்புறம் என்ன வேற ஒரு பிரகிருத்திங்கிறீங்க அது வந்து அப்பரா பிரகிருதி இப்ப நம்ம பேச போறது பரா பிரகிருத்தின்னு வேற ஒன்று இருக்கு அதை பத்தின விளக்கத்தை சொல்றேன் அவ்வளவுதான் விஷயங்க இருக்குங்க அந்யா பிரகிருதி வேறு ஒரு பிரகிருத்தியை வித்தி அப்படின்னா என்ன அறிந்து கொள் என்ன மேனா என்னுடையது பராம்னா பராமான உயர்ந்த அப்படின்னா பிரகிருத்தின்னு அங்க சொல்லிட்டு உயர்ந்தன்னு இங்க சொல்றாருன்னா என்ன அர்த்தம் உயர்ந்த பிரகிருத்தின்னு நம்ம இடம் மாத்தி போட்டுருக்கோம் அப்படின்னா பராம் பிரகிருத்தி வித்தி இந்த பராம் பிரகிருத்தியை அறிந்து கொள் அது எங்க சார் இருக்கு அந்நியம் அது வேற ஒண்ணு எதை விட வேற ஒன்று சார் இதஸ்து இவைகளை தவிர வேற ஒண்ணு எவைகளை தவிர சார் இந்த பூமியிலிருந்து அகங்காரம் வரைக்கும் எட்ட பார்த்தோமே அதை தவிர வேற ஒரு பிரகிருதி இருக்குன்னு எனக்கு அந்த பிரகிருத்தியை பத்தி இப்போ நான் உங்களுக்கு சொல்றேன் புரிஞ்சுக்கோ இப்போ என்ன சார் இவ்வளோ கஷ்டப்பட்டு பாடம் நடத்தி நான் முடிஞ்சு போயிடுச்சுன்னு நினைச்சிட்டு இருந்தேன் இல்ல இல்ல அது ஒரு பார்ட் இன்னொரு பார்ட் இருக்கு அதை நான் இப்போதான் ஓப்பன் பண்ண போறேன் அப்படிங்கிறேன் இப்போ இந்த வரி கிளியர் ஆயிருக்குங்களா அப்படின்னா என்ன முதல் நாலாவது ஸ்லோகத்துக்கு சொல்லப்பட்டதுக்கு பேரு அப்பரா பிரகிருத்தின்னு அஞ்சாவது அதெல்லாம் படிக்காதீங்க அந்த அப்படி இப்போ படிக்கவே கூடாது குழப்பி ஸோ நாலாவது ஸ்லோகத்தில் சொல்லப்பட்டது அப்பரா இயங்கிறதுல வந்து முடியுது கரெக்டுங்களா அந்த விளக்கம் அப்பரா இயங்கிறதோட முடியுது அந்த இடத்துல ஒரு கமா போட்டிங்கன்னா தெளிவாக அப்புறம் புது விளக்கம் அதுக்கப்புறம் தான் ஆரம்பிக்கிறார் இதஸ்து அந்நியாம் இவைகளை தவிர வேற ஒன்று பராம் பிரகிருதி விதி பிரகிருதி இருக்கிறது அதை தெரிந்து கொள் மே அதுவும் என்னுடைய தான் மேனா என்னுடையது மேலேயும் ஒரு மே போட்டாரு அதுவும் என்னுடையது அது என்ன அபரா பிரகிருதி அது என்னுடையது இன்னொரு பிரகிருதி பரா பிரகிருதி அது என்னுடையது இப்போ இந்த பரா பிரகிருதிக்கு விளக்கம் அடுத்த உரையில சொல்றாரு கரெக்டுங்களா மே பராப்பிரகிருத்தின்னு மூணாவது லைன்ல சொன்னதை அந்த மே பராப்பிரகிருத்தி என்னன்னு சொல்லி விளக்கத்தை வந்து நாலாவது வரியில இப்ப சொல்ல வர்றாரு அது எப்படிப்பட்டதுன்னா ஜீவபூதாம் அது உயிரானது அவ்வளோதான் அதுக்கு வேலை விளக்கம் வேற ஒன்றும் இல்லை அது உயிர் அந்த நானும் இப்படிப்பட்டவனுங்கிற அறிவு இருக்கு பாருங்க அதுக்கும் உயிரான ஒரு சக்தி இருக்கு அது என்ன தெரியுங்களா ஜீவன் ஜீவன் ஜீவ புத்தான இந்த இடத்துல ஜீவன் கிடையாது இந்த இடத்துல உயிரோட்டமான அதுக்கும் உயிரோட்டமான அது என்னன்னா இருக்கிறேன் அப்படி நீங்க பாருங்க நான் இருக்கேன் நான் இப்படிப்பட்டவன் நான் அப்படிப்பட்டவங்கிறதெல்லாம் இருக்கலாம் இப்போ நனவு அனுபவத்தில் நனவு வாழ்க்கையில் எனக்கு அது ஆஃபீஸு எனக்கு இது ஒர்க் ஷாப்பு இது என்னுடைய மனைவி இது என்னுடைய உலகம் அதுவும் இது நனவு உலகம் இன்னைக்கு இந்த உலகத்துக்கு சீஃப் மினிஸ்டர் இவர் பிரைம் மினிஸ்டர் இவர் இதெல்லாம் நனவு உலகம் நனவு கட்டமைப்புகளை ஆளும் இந்த அகங்காரம் இன்னொரு நேரத்தில் என்ன ஆகுதுன்னா இந்த அகங்காரம் கனவு கட்டமைப்பு கனவு உலகத்தை ஆளுறான் அங்கே வேற ஒரு மலை வேற ஒரு காடு வேற ஒரு நண்பர்கள் இதெல்லாம் விஸ்தரிச்சுட்டு அதை ஆட்சி பண்ணுறான் யாரு அகங்காரம் கரெக்ட் நான் இப்படிப்பட்டவன் இப்போ என்னால் மலையேற முடியும் இப்போ நான் நினைச்சேன் என் ஃப்ரெண்டை வர என் ஃப்ரெண்டுன்னு திரும்பினா ஃப்ரெண்டு வரலாம் அங்கே வர முயல்னா முயல் வருது அப்போ அந்த கட்டமைப்புகளுடைய விதி அந்த கட்டமைப்புகளுடைய ஆட்சியெல்லாம் வேற அங்கே அகங்காரம் அதை ஆட்சி பண்ணுறான் கரெக்டா இன்னொரு நேரம் வருது ஆழ் தூக்கத்துக்கு போகிறான் ஆழ் தூக்கத்துக்கு போகும்பொழுது கனவு உலகமும் இல்லை நனவு உலகமும் இல்லை அதனால என்ன தெரியுங்களா அகங்காரம் இல்லை ஆட்சி பண்ணுறது ஒன்றும் இல்லை ஆட்சி பண்ணுபவன் இல்லை ஆட்சி பண்ணுபவனாக இல்லை ஆட்சி பண்ணியவன் இருக்கிறான் தூங்கிட்டு இருக்காரு சாரு ஆனால் ஆட்சி பண்ணுபவனாக இல்லை அந்த ஆட்சி பண்ணுதல்ங்கிற ரோல் இருக்கும் இல்லையா ரோல் இருக்கும் இல்லையா அந்த ரோலுக்கு பேர் தான் இருக்காங்க அந்த ரோல் அந்த பதவி அந்த ஸ்டேட்டஸ் அந்த நிலை அந்த ஆட்சி பண்ணும் ஒரு நிலை ஆட்சி பண்ணி கொண்டிருக்கும் நிலை அந்த இது என்ன உலகம் நனவு உலகத்தையோ அல்லது கனவு உலகத்தையோ ஆட்சி பண்ணுபவனாக இருக்கும் நிலை அந்த நிலையில் அந்த நிலைக்கு பெயர் அகங்காரம் ஆக்சுவலா அந்த அந்த சார் என்ன பண்றாருன்னா ரெண்டு போஸ்டிங்கையும் விட்டுட்டு அவர் தூங்க போறார் அதுக்கு மேல ஒரு நிலை இப்ப என்ன செய்ய அகங்காரமும் இல்லை ஆனா சார் இருக்கார் அவர் சார் இருக்கார் நனவு உலகத்தை ஆட்சி பண்றாரா கனவு உலகத்தை ஆட்சி பண்றாரான்னா சார் இப்ப எதையுமே ஆட்சி பண்ணல சார் இருக்காரா இருக்கார் என்ன பண்ணிட்டு இருக்காரு அவர் ஒண்ணும் பண்ணல ஒண்ணும் பண்ணாம எப்படி இருக்க முடியும் அவர் செவனேன்னு இருக்கார் செவனேன்னு இருக்கிறார் அவ்வளவுதான் அதுதான் இன்னொரு சக்தி அது அந்த சக்தி தான் பராப்பிரகிருதி அது என்ன அதுதான் ஜீவபூத்தம் ஜீவபூத்தம் அது அதுதான் உயிரோட்டமானது உயிர் வடிவமானது உயிர் சக்தியானது அகங்காரம் எழுந்திருக்கணும்னாலே இவன் இருக்கணும் அதனாலதான் காலையில எழுந்திருச்சதும் அப்புறம் தான் நினைவு கூறுது உடம்பு நினைவு கூறுது இந்த உலகம் நினைவு வீடு ஆஃபீஸ் நினைவுறது ஓ இன்னைக்கு ஆஃபீஸ்க்கு வரேன்னு சொல்லியிருக்கேன் அவர்கிட்ட எல்லாம் நினைவுறது இந்த பசங்கள்லாம் எழுதிக்கிறாரு அவன் தான் அவன் ஃபைலை ஓப்பன் பண்ணுறான் அந்த ஃபைலுக்குள்ள கனெக்ஷன் வருது அப்புறம் நம்ம ஓட ஆரம்பிக்கிறேன் விண்டோஸ் ஸ்டார்ட் eh, ஆயிடுச்சு விண்டோஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஆனா கெப்பாசிட்டி உள்ள உயிரோட்டமா இருக்கு சார் போட்ட பிக்ஷை சார் பிக்ஷை போடாம இருந்தாரு அகங்காரம் தூங்கிட்டு இருந்தான் பிக்ஷை போட்டதும் அகங்காரம் எழுந்திருக்கிறான் அகங்காரம் மீதி பசங்களெல்லாம் எழுதி விடுறான் மீதி பசங்கள்லாம் ஆக்டிவ் ஆகிட்டு அப்போ இது யாருன்னா பராப்பிரகிருதி அவன் தூங்குறது கிடையாது அவன் எப்பவுமே தூங்க மாட்டான் பராப்பிரகிருதி இந்த அப்பரா பிரகிருதி தான் கடை ஆகிறது களைப்பாகிறது எல்லாம் தூங்க போறான் அப்பரா பிரகிருத்தினா என்ன இந்த பஞ்சபூத்தங்கள் மனம் புத்தி அகங்காரம் இந்த பசங்களுக்கெல்லாம் ஆகிறது தூங்க போறான் ஆனா இதுக்கு ஆதாரமான உயிர் சக்தி ஜீவபூத்தம் உயிரோட்டம் உயிர் சக்தின்னு ஒன்று இருக்கு அது தூங்குறது கிடையாது நிலையாக இருக்கிறது அது என்ன பண்ணுது அவன் தான் இந்த பசங்களெல்லாம் டே எழுந்திருக்கான் அப்படியே இந்த பசங்கள்லாம் எழுந்திருக்கிறான் அவனுங்களுக்கு பிக்ஷை போட்டது யாருன்னா இவன் தான் இவன் பிக்ஷை போட்டதுனால தான் அவன் எழுந்திருக்கிறான் அகங்காரம் இல்லைன்னா அவனால் எழுந்திருக்க முடியாது அப்போ பரம் பிரகிருத்தின் வித்தி அறிந்து கொள் அது எப்படிப்பட்டதுன்னா ஜீவபூத்தம் உயிரோட்டமானது உயிர் உயிர் ரூபமானது உயிர் வடிவமானது எதனால் யாரால் இதம் இந்த ஜெகத்து சிருஷ்டி சிருஷ்டின என்ன பார்க்கப்பட்ட கட்டமைப்பு பார்க்கும் கட்டமைப்பு ஆளப்பட்ட கட்டமைப்பு ஆளும் கட்டமைப்பு அனுபவிக்கப்பட்ட கட்டமைப்பு அனுபவிக்கும் கட்டமைப்பு இதெல்லாம் சேர்ந்து ஜெகத் இதன் ஜெகத் இதம் ஜெகத் இந்த ஜெகத்தானது ஜாரியத்தே பீயிங் சப்போர்ட்டட் தாங்கப்படுகிறது இந்த ஜீவபூத்தமான பிரகிருத்தி தான் இதையெல்லாம் தாங்கிக் கொண்டிருக்கிறது அப்படின்னா எப்படி அப்படின்னா இந்த கை இந்த பாட்டிலை தாங்கிக் கொண்டிருப்பது அதனை போல கிடையாது இந்த பிளாஸ்டிக் இந்த வாழ்க்கைகள் தாங்கிக் கொண்டிருக்கிறது அதனை போல இந்த ஜீவபூத்தமான உயிர் சக்தி இந்த ஒட்டுமொத்த ஜெகத் சிருஷ்டியை தாங்கிக் கொண்டு இருக்கிறது அந்த உயிர் சக்தி தான் உனக்குள் உயிர் சக்தியாக நீ அறிகிறாய் கரெக்டா அதுதான் உண்மை அதுதான் என்ன அதுதான் கடவுள் அதுதான் கடந்து உள்ளாக இருப்பது அதுதான் பரம் ஆத்மா ஆத்மாவுக்கெல்லாம் ஆத்மா பரமாசிவா எல்லா அறியப்பட்ட கட்டமைப்புகள் ஒட்டுமொத்த அறியும் கட்டமைப்பு இந்த ரெண்டு வேஷத்திலும் இருப்பது எது இந்த ஜீவபூத்தம் மகாபா ஜீவபூத்தம் பிரகிருதி பராப்பிரகிருதி அதுதான் மனமாகவும் வேஷத்தில் இருக்கிறது புத்தியாகவும் இருக்கிறது அதுதான் அகங்காரமாகவும் இருக்கிறது அகங்காரத்துக்கும் உயிர் கொடுக்கிறது அப்புறம் என்னது மீதி எல்லா மிஷினும் வேலை செய்யும் பவர் பவர் அப்போ இது எல்லாமாக இருப்பதும் எல்லாவற்றையும் தாங்குவதும் இது இந்த பராப்பிரகிருதி அதுதான் ஜீவபூத்தம் அதுதான் உயிரோட்டம் வந்து அப்படி ஒன்று இருப்பதை புரிந்து கொள் கரெக்டா இப்படி இரண்டு பிரகிருத்திகள் இருக்கின்றன இரண்டு பிரகிருத்தினா இந்த இடத்துல கட்டமைப்பு ஒரு ஒரு கட்டமைப்பு ஒரு பிரகிருத்திக்கு பேர் தான் பராசக்தி இன்னொரு பிரகிருதி கட்டமைப்புக்கு பேர் இவர் என்ன சொல்றாரு ஜீவபூத்தம் பராபிரகிருத்தின்னு சொல்றாரு அது ஆக்சுவலா கடவுளை அவர் இப்படி பிரிக்கிறாரு இவர் பிரிக்கிற ஸ்டைல் இப்படி ஆச்சுங்களா இதெல்லாம் கொஞ்சம் சிக்கலான சொல்லுவோம் இப்போ பொருளப்படி பொருளப்படிலாம் சரி சரிங்க சரி புத்தகத்தில் இருக்கிற பொருளை இப்போ படிக்கிறோம் நிலம் நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் ஆகாயம் மனம் புத்தி அகங்காரம் அகங்காரம் ஆகியது இந்த பிரகிருதி இந்த பிரகிருதி எட்டு வகையாக எட்டு வகையாக பிரிக்கப்பட்டுள்ளது இது நம்ம பார்த்தோம் ஒன்றாவது நாலாவது ஸ்லோகம் இது ஓவெனில் எட்டு வகையாக எட்டு வகையாக பிரிக்கப்பட்டுள்ளது இது ஓவெனில் இது ஓவெனில் அப்பரா அப்பரா அதாவது அதாவது என் ஜட பிரகிருதி ஜட பிரகிருதி நீண்ட அது ஏன் ஜட பிரகிருத்தின்னு ஒரு வார்த்தையை கொண்டு வராங்கன்னா இதெல்லாம் ஜடம் இதுக்கெல்லாம் உயிர் கிடையவே கிடையாது ஈவன் அகங்காரத்துக்கும் உயிர் கிடையாது அகங்காரம் இந்த டிசைர்ஸ் நான் இப்படிப்பட்டவங்கிற கட்டமைப்பு பாருங்க அதுக்கும் உயிர் கிடையாது <laughs> இவன் உயிர் கொடுத்தா அதெல்லாம் லைஃப் உயிர் கொடுக்கலன்னா அதெல்லாம் டெட்டு அவ்வளோதான் சும்மா இது கடையில் மவுஸ் தான் நம்ம ஆடிட்டு நான் தான் எல்லாம் ஆடிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மவுஸ் எலி சுற்றி எல்லாம் டெட்டுன்னு இதுக்கு எல்லாம் உயிர் கிடையவே இந்த உடம்புக்கும் உயிர் கிடையாது மனசுக்கும் உயிர் கிடையாது எதுக்கும் உயிர் கிடையாது எதுக்கும் உயிர் கிடையாது இந்த உயிருக்கு மட்டும்தான் உயிர் இருக்கு நீண்ட பூஜை முடியும் நீண்ட புஜமுடையவனே புஜமுடைய மொழிபெயர்க்கிறாங்க அர்த்தம் கிடையாது அது அர்த்தம்லாம் அவங்க இன்றைக்கும் நாளைக்கும் பார்ப்போம் மீண்டும் புஜமுடையவனே இதிலிருந்து இதிலிருந்து வேறான வேறான எந்த எந்த பிரகிருத்தியினால் பிரகிருத்தியினால் இந்த உலகம் இந்த உலகம் முழுவதும் முழுவதும் தாங்கப்படுகிறதோ தாங்கப்படுகிறதோ அது எனது எனது ஜீவரூபமான ஜீவரூபமான பரா பரா அதாவது அதாவது சேத்தன பிரகிருதி சேத்தன பிரகிருதி என்று தெரிந்து கொள் என்று தெரிந்து கொள் சேத்தன சேத்தன சேத்தன பிரகிருதி என்று தெரிந்து கொள் அதாவது இந்த டெக்னிக்கல் வேர்டு என்ன வேர்டு ஜட பிரகிருதி சேத்தன பிரகிருதிங்கிறது இந்த புஸ்தகத்தில் காட்டில் வேற இடங்கள்ல இருக்கு இந்த ஆசிரியர் என்ன பண்றாருன்னா புத்தகத்தை இருந்தவர் இதை பிரிச்சு காட்டுறது இப்போ பேசும்போது ஈஸியாக பிரிச்சு காட்டலாம் புஸ்தகத்தில் பிரிச்சு காட்டுறது கொஞ்சம் கஷ்டமா இருக்குங்கிறதுக்கு அந்த வார்த்தை கடன் வாங்கிட்டு வந்து அவங்க இங்கே சப்ளை பண்ணிக்கிறார் வகையை வந்து செட் பண்ணி ஒரு பேர் வச்சுட்டா அக்கௌண்ட் செட்டில் ஆகும் அப்போ இந்த எட்டும் வந்து எட்டும் என்ன பிரகிருதி பிரகிருதினா கட்டமைப்பு அவ்வளோதான் அந்த கட்டமைப்பு வந்து ஜட பிரகிருதி ஏன்னா அது ஜடம் அப்புறம் ஆமாம் அதெல்லாம் அப்புறா இன்னும் ஒன்று இருக்கு இன்னொரு கட்டமைப்பு இருக்கு அது பரா பிரகிருதி அது வந்து அது ஜடம் கிடையாது அது உயிர் அது சேத்தனம்னு அங்க பயன்படுத்துறாங்க அந்த புஸ்தகத்துல இங்க வந்து ஜீவ பூத்தான்னு நேரடியாவே உயிரோட்டமான உயிர் சக்தியானன்னு வார்த்தை இவர் பயன்படுத்துறாரு சேத்தனம்னாலும் உயிர்னாலும் ஒண்ணுதான் ஜீவன்னாலும் உயிர்னாலும் ஒண்ணுதான் அதனால இந்த ஆத்தர் என்ன பண்றாருன்னா ஆசிரியர் அந்த சேத்தனங்கிற வார்த்தையை கொண்டு வந்து பிரிச்சுக்கிறார் சேத்தன பிரகிருதி என்று தெரிந்து கொள் இது ஒரு கட்டளை இது எல்லாரும் உயிர் ஆற்றல்னு ஆமா ஆமா இப்போ இந்த இடத்துல சேத்தனம்னு சொன்னா சும்மா உயிருங்கிற அர்த்தம் மட்டும்தான் ஆனா நம்ம ஒன்னாவது நிலையில பார்த்தது ஜீவன்கிறது ஜீவாத்மா பயணம் செய்கிறான் அப்படின்னு சொல்லும் பொழுது எது தெரியுங்களா அது இந்த ஜீவன் கிடையாது அந்த ஜீவாத்மாவுக்கு ஜீவன் இருக்கா அதை தான் இந்த இடத்துல ஜீவங்கிற வார்த்தை அந்த இடத்துல ஜீவாத்மானா யாரு மனசு புத்தி சித்தம் அகங்காரம்லாம் சேர்ந்தது சூக்ம சரீரம் அவன் தான் பயணம் பண்றோம் ஸோ அந்த இடத்துல ஜீவன்னா வேற அந்த அவருடைய குழந்தை இந்த இடத்துல ஜீவன்னா அந்த ஜீவாத்மாவுக்கு ஜீவன் அவனுக்கு உயிர் அதை தான் பிரித்து என்ன கட்டுறாரு அதனால தான் அந்த குழப்பத்தை தீர்க்கறதுக்காக தான் இவர் சேத்தன பெருக்கிறதுன்னு கொண்டு வர்றாரு ஒருவேளை சிலைக்குள்ளையாவே நீங்கள் சொன்ன அந்த அப்போ ஒவ்வொரு கடவுளாக பிரிக்கப்படுற மாதிரி இந்த ஒரு இதுவும் ஒவ்வொரு ஜீவன்களா பிரிஞ்சு பிரிஞ்சு தேவதாக்களா அப்படி இந்த ஜீவ பூத்தாங்கிற இடத்துல இவர் வந்து அந்த வார்த்தையே சொல்லாம சேத்தன பூத்தம்னு சொல்லியிருந்தா பிரச்சனையே முடிஞ்சு போயிடுச்சு இன்னும் கொஞ்சம் ஈஸியா போயிருக்கும் அப்புறம் ஏன் அவர் அதை போடாம இதை போட்டாருன்னா அந்த மீட்டர் இடிக்கும் அதை போட்டால் மூணு லெட்டர் ஆயிடுது அது காரணமாக இருக்கலாம் அல்லது அதையும் போட்டுக்கிட்டு குழப்பம்னு காரணமாக இருக்கலாம் அல்லது பேசிகிட்டு இருக்கும்போது இந்த வார்த்தை டக்குன்னு ஞாபகத்துக்கு வருது இதை வச்சு சொல்லியாச்சு அவ்வளோதான் இது பெரிய காரணம்லாம் கிடையாது அதையும் போடலை இதெல்லாம் ஸோ சேத்தனன்னு போட்டிருந்தாக்க என்ன இருக்கும் அந்த ஜி மனசு புத்தி சித்தம் அகங்காரம் சேர்ந்தது ஜீவன் அப்படிங்கிற செட்டப்பை தொந்தரவு பண்ணாமல் போயிருந்துருக்கும் இவர் ஜீவன் போட்டதுனால என்ன சொல்ல வேண்டியிருக்கு இந்த இடத்துல இந்த அர்த்தத்தில் இவர் சேத்தனத்தை மீன் பண்ணுறதுக்காக தான் ஜீவன் போடுறாரு அந்த ஜீவனை இவர் ஜீவாத்மாவை இவர் குறிக்கலை அப்படின்னு நம்ம விளக்க வேண்டியிருக்கு அவ்வளோ ஒன்றும் மேட்டர் கிடையாது அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்காக தான் இவர் என்ன பண்ணுறாருன்னா சேத்தன பிரகிருத்தின்னு வார்த்தையை கொண்டு வர வேண்டியிருக்கு அப்புறம் சேத்தன பிரகிருத்தின்னு காட்டினாக்கா அதுக்கு ஒரு பேர் வைக்க வேண்டியிருக்கு ஜன பிரகிருத்தின்னு கொண்டு வராரு அதுக்காக கொஞ்சம் லோடு பண்ண வேண்டியாச்சு லோடு பண்ணதுனால நமக்கு நஷ்டம் இல்லை லாபம் தான் இப்போ நம்ம மறந்து போயிட்டேன் சொல்லும்பொழுது நான் சொல்லணும்னு ஞாபகம் நினச்சிட்டு இருந்தேன் இதெல்லாம் ஜடம்னால நான் மறந்து போயிட்டு இருந்தேன் இப்போ இவர் போட்டதுனால மறக்க உடல இதெல்லாம் ஜடம்னு சொல்கிறதுக்கு தூண்டி விட்டுட்டார் மறந்தால் கூட மறக்க முடியாத சூழ்நிலையை இந்த ஆசிரியர் கொண்டு வந்தார் அது ஒரு விதத்தில் நல்லதான் கொஞ்சம் விளக்கமானா நேரடியே ஒருத்தர் இதை படிச்ச புரியாது என்னமோ மாறி இருக்கு தமிழ்ல இப்போ உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அது வந்து ஜட பிரகிருதி ஜடம்ங்கிற வார்த்தை பொருள் என்ன தன்னால் இயங்கக்கூடிய சக்தி இல்லாத தன்னிடம் சுதந்திரம் இல்லாத பிரகிருதி தனக்கென்று அறிவு கிடையாது அறிவுக்கே தனக்கு அறிவு கிடையாது கம்ப்யூட்டர் மாதிரி ஆமா அது செயல்படுத்தினாலும் செயலாகும் ஆமா அது வரைக்கும் அதுக்குள்ள எல்லாமே இருக்கு எல்லா சாஃப்ட்வேர்ஸும் இருக்கு ஆனா பயன்படுத்தும் போது தான் இருக்கு ஆனா அந்த பயன்படுத்துற ஜீவன் தான் இவரு இப்போ அதுல ஒரு அகக்காரி இருக்காங்க அவரை எல்லாம் இது பண்ணுறவங்க சென்னை கம்ப்யூட்டருக்கு அறிவு இருக்கா இல்லையா இல்லை இது சிக்கலான கேள்வி என்ன அறிவுங்கிற வார்த்தைக்கு இப்போ இடத்துக்கிட்ட இடம் மாறி மாறி கம்ப்யூட்டர்கிட்ட அறிவு இருக்கு ஆனால் சுதந்திரம் இல்லை சுதந்திரமாக அது முடிவு பண்ண முடியாது இப்போ நான் வீடியோ பிளேயர் ஆன் பண்ணணுமா ஆடியோ பிளேயர் ஆன் பண்ணுமான்னு அது டிசைன் சுதந்திரம் விரும்ப முடியாது தன்னறிவு இல்லை அதுகிட்ட பகுத்தறிவு இருக்கு பகுத்து ஆராய முடியும் இவர் இதை தான் கிளிக் பண்ணாலும் நான் அதனால இதை தான் ஒர்க் பண்ணணும் அதை தான் ஒர்க் பண்ணணும் ஆனால் அதை தான் அது ஒர்க் பண்ணுதுன்னு அதுக்கே தெரியாது அது எல்லாத்தையும் செய்து சரியா செய்து சரியா செய்யறேன்னு அதுக்கு தெரியாது சில நேரம் தப்பா பண்ணுது தப்பா பண்றேன்னு அது அதே மாதிரி இந்த கம்ப்யூட்டரும் ஒரு சில டைம் ஆனா அது யாருக்கு தெரியுது சேத்தன பிரதி சேத்தன பிரகிருதி தெரியுது மனசுக்கு தெரியும்னு மனசே ஜடம் ஒரு வகையில் ஆனா மனசு மூலமா தான் இயங்குது அறிவுக்கு தெரியும் அறிவு மூலமா தான் இயங்குது ஆனா இந்த மனசு இந்த அறிவு கூட ஜடம் தான் கம்ப்யூட்டர் அறிவு மாதிரி தான் இந்த பசங்களுக்குலாம் என்னன்னா இப்படி இருந்தா இப்படி வேலை செய்ய தெரியும் அவ்வளோ சார் பிச்சை போடலைன்னா வேலை செய்ய தெரியாது இதுக்கு நிரூபணம் எங்க ஆழ்த்தூக்கம் ஆழ்தூக்கத்துல புத்தி இருக்கு மனசு இருக்கு ஆனா இந்த பசங்களாம் ஜடமாக இருக்கிறான் அவனுக்கு பக்கத்தில் கொண்டு போய் அவனுக்கு பிடிச்ச ஸ்வீட்டை வைங்க அவனால் ஆசைப்பட முடியல கரெக்ட் சார் நல்லா தூங்கும்போது ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஸ்வீட்டை வச்சா அந்த மனசுனால ஆசைப்பட முடியல அவனுக்கு சுத்தமே பிடிக்காத கோல்டுவை கொண்டு போய் பக்கத்தில் உட்கார வச்சாலும் அவன் டே எழுதிச்சு போன்னு சொல்றது இல்லை நேற்று தானே சண்டை போட்டு இனிமேல் என்னை பார்க்காதுன்னு சொன்னேன் ஏன் வந்து பக்கத்தில் உட்கார்ற அதுவும் ரொம்ப பக்கத்தில் உட்கார்ற எழுதிச்சுக்கோ வெறுக்கவும் முடியல காரணம் என்ன இன்னும் இந்த பிரகிருத்தி சாருக்கு இன்னும் சப்ளை பண்ணல பவர் சப்ளை பண்ணல பவர் சப்ளை பண்ணாதான் <laughs> இதெல்லாம் இந்த புத்தி மனசெல்லாம் வேலை செய்யுது பவரே இல்லைன்னா அது எக்ஸ்பியும் வேலை செய்ய முடியாது செவனும் வேலை செய்ய முடியாது ஆப்பிளும் வேலை செய்ய முடியாது இதுதான் டெய்லியுமே ஏதோ ஒரு ஜோக்கர் சொல்லுவாங்க செத்து செத்து விளையாடலாமா அப்படின்னு டெய்லி செத்து செத்து விளையாண்டுருக்கு சாகு சாகுறதில்லை இந்த கம்ப்யூட்டர் பவர்ல என்ன வித்தியாசம்னா கம்ப்யூட்டர் வேற பவர் வேற ஆனால் இங்கே என்னென்னா இந்த பவர் தான் முதல்ல கம்ப்யூட்டர் வேஷத்தை எடுத்துக்குது அப்புறம் அந்த கம்ப்யூட்டருக்குள்ள பவராகவும் நுழையுது அப்படின்னா என்ன இந்த பராப்பிரகிருதி தான் முதல்ல அப்பரா பிரகிருத்தின்னு வேஷத்தை எடுத்துக்குது வேஷத்தை எடுத்துக்கிட்டு அதுக்குள்ள போய் அதெல்லாம் வேலை செய்ய வைக்கணும் இந்த ரெண்டு டியூட்டியும் இங்க நடக்கிறது ஒரு தடவை இந்த ஸ்லோகத்தை படிக்கலாம் பூமிரா போ अनलो वायुः अनलो वायुः खम्बलो खं बुद्धिरेव च बुद्धिरेव च अहङ्कार अहङ्कार इति यं मे इतियं मे भिन्ना प्रकृतिर्भिन्ना प्रकृते अष्टधा अपरा अपरा त्वन्यं इतस्त्वन्यां विदस्त्वन्यां प्रकृतिं विद्धि विद्धि मे मे கொஞ்சம் குறுக்க விடுறது பொருளுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும் மகாபாகுன்னு இந்த சொல்லப்பட்ட பொருளே சம்பந்தம் இல்லாதது மகாபாகுன்னு அர்ஜுனனை கூப்பிடுறாரு ஏ மகாபாகுவே அப்படின்னு ஏ மகாபாகுவே இதை குறித்து கொள் அப்படின்னு கூப்பிட்றதுக்காக போட்டிருக்கிறாரு மற்றதெல்லாம் பார்த்தா வரிசையாக இருக்கு இப்போ இந்த செய்யுள் என்னன்னா பூமியே ஒன்றாவது வார்த்தை ஜி இந்த இடத்துல அதை கரெக்டாக என்ன அதாவது இது எல்லாத்தையும் இது பண்ணியிருக்க நீ மகாபாரம் போல ஃபீல் பண்ணிட்டு இருக்கிற அது வல்ல அப்படிங்கிறதுக்குண்டான அப்படியே வந்துடும் இல்லைங்களா அப்படியே நான் இலக்கிக்கிட்டு இருக்கேன் ஏ மகாபாகுவே அப்படின்னா நீ அப்படி நினச்சிக்கிட்டு இருக்கிறியடா அப்படிங்கிற மாதிரி உணர்த்துறாருன்னு நினைக்கிறேன்ச்சு இருக்கலாம் அப்போ பூமிகி அதுக்கப்புறம் என்ன ஆப்பக நீர் அனலக நெருப்பு வாயு காற்று கம் ஆகாசம் அப்புறம் மனக புத்தி அறிவு ஏவச்சங்கிறது என்ன ஏவச்சன் சும்மா கனெக்ஷன் வார்த்தை அது ஒரு இவைகளும் இவைகள் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய பொருள்லாம் கிடையாது அப்புறம் அகங்காரம் அகங்காரம் இப்படி இத்தி இப்படி இயம் இயம் பிரகிருதி இங்க ஜப்பம் இயம்னா இந்த இயம் இத்தி மே இயம் பிரகிருதி அப்படி போட்டுக்கிட்டீங்கன்னா கரெக்டாக இருக்கும் மனசில் இது இப்படி மே என்னுடைய இயம் இந்த பிரகிருதி பிரகிருத்தியை பின்னா அஷ்டதா பிரிந்தது எட்டாக இது கரெக்டுங்களா இப்படி இது புரியும் போது புரிஞ்சுக்கிட்டு படிக்கும் பொழுது இருக்கிற மாதிரி படிச்சுக்க வேண்டியதுதான் பின்னானா பிரிந்தானா பிரிந்தது சின்ன சின்ன பின்னம் பண்ணிட்டாங்க பின்னம் அடைஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி பின்னானா சின்னம்னா உடைகள் பின்னம்னா பிரிதல் உடைந்து பிரிதல் அதுதான் சின்ன பின்னம் சின்ன பின்னங்கிறது தமிழ் வார்த்தை இல்லை என்ன பண்றது இப்போ அடி சின்ன பின்னம் பண்ணிட்டாரு அது வந்து சின்ன பின்னா சின்னம் உடை பின்னம் பிரிதல் அப்படி என்னுடைய பிரகிருதி எட்டாக பிரிந்தது அப்பரா எம் இதோட இந்த இது முடியுது இந்த விளக்கம் அப்பரா எம் வரைக்கும் முடியுது இயம்னா இதெல்லாம் அப்பரா இதெல்லாம் தாழ்ந்த இதெல்லாம் சாதாரண இதெல்லாம் மட்டமான பிரகிருதி மட்டமான பிரகிருதி அதான் அப்பரா பிரகிருதி அப்படின்னு பிரிச்சாச்சு அப்புறம் இத்தஸ்து அந்யம் இத்தஸ்துன்னா இதிலிருந்து வேறு அந்யம்னா வேறு இதிலிருந்து வேறு பிரகிருதி பிரகிருத்தியை வித்தி அறிந்து கொள் மே என்னுடையதை என்னுடையது பரம்பராவை அப்படின்னா இந்த வார்த்தை கடைசியில போட்டு போட்டு போட்டாரு பராம் பிரகிருத்தியை அறிந்து கொள் எனக்கு இன்னொரு பிரகிருதி இருக்கு பரா பிரகிருதி என்னுடைய இது இருக்கு அதை தெரிந்து கொள் அப்படின்னாரு வித்தின்னா தெரிந்து கொள் அது எப்படிப்பட்டதுன்னா ஜீவபூத்தம் அது ஜீவபூத்தமானது உயிர் ரூபமானது உயிரோட்டமானது உயிர் சக்தியானது எதனால் யாரால் யாரால்னு சொல்லி இந்த ஜீவபூத்தமான உயிர் சக்தியை தான் சொல்லிட்டு இருக்கிறார் யாரால் இதம் இந்த ஜெகத்து இந்த சிருஷ்டியானது தாரியத்தை தாங்கப்படுகிறதோ அது எதனால் இந்த சிருஷ்டியானது தாங்கப்படுகிறதோ அது ஜீவபூத்தமானது அதுதான் பரா பிரகிருத்தி பர உயர்ந்த கட்டமைப்பு என்னுடையது இந்த இடத்துல ஜெகத்துன்னா ஜெகத்துன்னா எது அப்படின்னு சொல்லி நீங்கள் யார்கிட்டனாலும் ஒரு பேப்பர் கொடுத்து கிரியேஷன் அப்படின்னு சொல்லி எழுத சொல்லுங்கள் சிருஷ்டியில என்னெல்லாம் இருக்குது எழுதுப்பா அப்படின்னா பெரிய லிஸ்ட் எழுதும் நீங்கள் யார்கிட்டனாலும் செக் பண்ணலாம் சந்திரன் இருக்கு சூரியன் இருக்கு ஆகாசம் இருக்குது கிரகங்கள் இருக்குது அப்புறம் இமயமலை இருக்குது பூமி இருக்குது செவ்வாய் கிரகம் புதன் கிரகம் எழுதிட்டு வருவாங்க சாதாரணமாக எல்லாரும் எழுதுறது கொஞ்சம் வாங்க எல்லாரும் எழுதுறது இப்படி தான் இருக்கும் அப்புறம் ரேடியோ இருக்குது கம்ப்யூட்டர் இருக்குது டிவி இருக்குது இது சாதாரண மக்கள் எழுதுறது கொஞ்சம் அறிவாளிகள் என்ன செய்வாங்கன்னா காலத்தையும் எழுதுவாங்க ஏன்னா யாரும் காலத்தை இதுக்குள்ளே சேர்க்க மாட்டாங்க காலம்னு ஒரு காம்பனண்ட் இருக்கு அந்த காம்பனண்ட்டையும் ரொம்ப அரிதாக சில பேர் காலம் இருக்கு அப்படின்னு எழுதுவாங்க அப்புறம் இன்னும் ரொம்ப ரொம்ப பெரிய அறிவாளிகளாக சூட்சமாக சிந்திக்கக்கூடியவங்களாக இருந்தால் குணங்கள் எழுதுவாங்க குணங்கள் உதாரணமாக சுவைகள் இனிப்பு காரம் புளிப்பு இருக்குது அப்புறம் அப்புறம் என்னென்னா சிகப்பு பச்சை இதெல்லாம் குணம் இதெல்லாம் மெஷர் பண்ண முடியாது இதெல்லாம் ஸ்கேலில் வச்சு அளக்க முடியாது இப்போ காலங்கிறது சூக்ஷமம் ஆனால் கடியாரத்தை வச்சுக்கிட்டு அளந்துடும் ஆனால் நிறங்கள் எல்லாம் நம்ம அளக்கிறதுக்கு ஸ்கேலும் கிடையாது கடியாரமும் கிடையாது புரிஞ்சிக்க மட்டும்தான் முடியும் மனசால் நேரடியாக தான் புரிஞ்சிக்க முடியும் ஸோ அது நிறம் அப்புறம் இன்னொன்று புளிப்பு காரம்லாம் அப்படிதான் அதெல்லாம் நம்மளால அளக்க முடியாது சொல்ல முடியாது கொஞ்சம் புளிப்பு கம்மியாக இருக்குன்னு சொல்லலாம் ஆனால் அதுக்கு கருவிகள் கிடையாது கண்டுபிடிக்கிறது அவங்கவுங்க அறிவில் நேரடியாக அளந்து கண்டுதான் இதுக்கு பேர் உப்பு அதிகம் இதுக்கு பேர் உப்பு கம்மின்னு நம்மளா புரிஞ்சுக்கிட்டதானே தவிர இதை வந்து எதனாலையும் நிரூபிக்க முடியாது இதுக்கெல்லாம் கருவிகள் கிடையாது சுவைகளுக்கெல்லாம் அப்புறம் அப்புறம் இன்னொன்று இருக்கு இன்னொன்று என்னன்னா இன்னும் உயர்ந்த உணர்ச்சிகள் சாத இது இன்னும் இது இது சாதாரணமா இவ்வளவு பெரிய அறிஞர்களே எழுத மாட்டாங்க அந்த பட்டியல்ல உணர்ச்சிகளை ஆனா இருக்கு சிருஷ்டிக்குள்ள ஜெகத்துக்குள்ள என்ன தெரியுங்களா கோப்பம் இருக்கிறது அன்பு இருக்கிறது காதல் உணர்ச்சிகள் இருக்கிறது காம உணர்ச்சிகள் இருக்கிறது பொறாமை உணர்ச்சிகள் இருக்கிறது போட்டி உணர்ச்சிகள் இருக்கிறது கருணை இருக்கிறது தயவு இருக்கிறது இதெல்லாம் உணர்ச்சிகள் இதெல்லாம் சிருஷ்டியில இருக்கு நீங்க சாதாரணமா சயின்டிஸ்டே பட்டியல் சொன்னா கூட இதெல்லாம் எழுத மாட்டாங்க இதெல்லாம் அவங்க பொறுத்தவரை எக்ஸிஸ்டிங் ஃபேக்டர்ஸ்ல இருக்குங்கிறதே அவங்க பார்க்கறது இல்லை இதெல்லாம் தேர் டேக்கன் ஃபார் கிராண்டட் அதெல்லாம் எழுதிட்டு இவன் வாடலாம் ஆனால் இருக்குன்னு அவங்க கவனிக்கிறதே இல்லை அதெல்லாம் நோட்டீஸ் கொடுக்கறதே இல்லை போட்டு விடுறாங்க இதெல்லாம் இருக்கிறது இல்லை இப்படி உணர்ச்சிகள் இருக்கின்றன அப்புறம் இதுக்கு மேல ஒண்ணு சொல்லணும் அப்படின்னா அதை விட சூட்சமமா ஒண்ணு என்னன்னா அதுதான் மனம் மனம் இருக்கிறது புத்தி இருக்கிறது சித்த மெமரின்னு ஒன்று இருக்கு கடந்த காலத்தில் நடந்தது என்னுடைய ஐந்து வயதில் நடந்தது குழந்தை பருவத்தில் நடந்தது பள்ளி வகுப்பு படிக்கும்போது நடந்தது நேற்று பஸ்ஸில் போகும்போது நடந்தது ஆஃபீஸில் நடந்தது அவர் என்ன சொன்னார் இதெல்லாம் மெமரி என்ற ரூபத்தில் நினைவுகள் என்ற ரூபத்தில் இருக்கிறது அப்படி சித்தமாக அப்புறம் இன்னொன்று இருக்கிறது அகங்காரம்னு ஒன்று இருக்கிறது இப்போ இந்த ஒட்டுமொத்த பிரகிருத்தியை ரெண்டா பிரிக்கணும் இது ஒரு மாடலில் பிரித்து காட்டியிருக்காரா இன்னொரு மாடலையும் பிரிச்சு பார்த்தோம்னா அதுதான் நமக்கு சேஃப்டி என்ன அறியப்பட்ட கட்டமைப்புகள் என்று ஒன்று இருக்கிறது அறியும் கட்டமைப்பு ஒன்று இருக்கிறது கரெக்ட் அறியப்பட்ட கட்டமைப்பு எது சூரியன் சந்திரன் செவ்வாய் கிரகம் கலர் நிறங்கள் அது இதெல்லாம் அறியப்பட்ட கட்டமைப்பு அறியும் கட்டமைப்பு எது இந்த உடம்பு இந்த கண்ணு இந்த ஐந்து புலன்கள் அப்புறம் இந்த புத்தி மனசு சித்தம் அகங்காரம் இதெல்லாம் அறியும் கட்டமைப்பு அது வந்து அறியப்பட்ட கட்டமைப்பு இன்னொன்று சொல்லலாம் இது மிரர் வச்சு பார்த்த மாதிரி என்கிட்ட இருக்கிறது வெளியே இருக்கு சார்னு சொல்லலாம் என்கிட்ட அகங்காரம் இருக்கு இதே போல கடவுளுக்கும் ஒரு அகங்காரம் இருக்கு அது மாதிரி இந்திரன் எனக்கு மனசு இருக்கு அதே போல கடவுளுக்கும் மனசு இருக்கு அது பெரிய சந்திரன் எனக்கு அறிவு இருக்கு கடவுள் தான் இந்த இடத்துல சிருஷ்டி டோட்டல் சிருஷ்டிலையும் மனசு இருக்கு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த ஒட்டுமொத்த சிருஷ்டிக்கு மனசு இல்லைன்னு சொல்லி மனசு இருக்கு உதாரணமாக நமக்கு ஒரு உடம்பு கரெக்டா கரெக்டாக இந்த நான் அறிபவன் அப்படின்னு சொல்கிறேன் எனக்கு ஒரு உடம்பு இருக்குது அறிகிறதுக்கு கட்டமைப்பு அப்போ எனக்கு ஒரு மனசு இருக்கு அறியும் கட்டமைப்பு இப்போ அறியப்பட்ட கட்டமைப்புக்கு உடம்பு இருக்கா இல்லையா இருக்கு அதுதான் எது அதுதான் சூரியன் சந்திரன் பூமி கிரகங்கள் ஆகாஷம் காற்று அறியப்பட்ட கட்டமைப்பு அப்போ அறியப்பட்ட கட்டமைப்புக்கு மனசு இருக்கா புத்தி இருக்கா இல்லையா இருக்கிறது அதை புரிஞ்சுக்கணும் இது எப்படி புரிஞ்சுக்கணும்னு பாருங்க ஏன்னா முதல்ல ஏன் இருக்கு அப்படின்னா ஏன்னா நான் அறிந்த போண்டுக்கும் மனசு இருக்கு புத்தி இருக்கு ஏன்னா அவனும் கோவப்படுறான் ஏன்னா அவனும் சாம்பாரையும் ரசத்தையும் பிரிக்கிறான் அப்ப மனசு இருக்கு புத்தி இருக்கு நான் பாக்குறேன் அவனுக்கும் அகங்காரம் இருக்கு எப்படி சொல்ல முடியுது ஏன்னா அவன் சொல்றான் நான் யார் தெரியுமாங்கிறான் அவங்கிட்டையும் உயிர் இருக்கு அது எப்படி சொல்ற ஏன்னா அவன் செயல்படுறான் அவன் தூங்கினாக்கு இதெல்லாம் வேலை செய்யறது இல்லை அப்போ அறிபவன்ட்ட என்னெல்லாம் கட்டமைப்பு இருக்கோ அதெல்லாம் அறியப்பட்டது இல்லை கரெக்டா ஒண்ணு ஆனா ஒண்ணு எங்க நம்ம குறை வைப்போம்னா இந்த மனசு புத்திங்கிறது கோண்டுகிட்ட இருக்கு நரசிம்மராவ்கிட்ட இருக்கு மோடி கிட்ட இருக்கு ஜெயலலிதா கிட்ட இருக்கு கருணாநிதி கிட்ட இருக்கு சோனியா காந்தி கிட்ட இருக்கு எங்க சித்தப்பாட்ட இருக்கு சிங்கத்திட்ட இருக்கு கரப்பாம்பூச்சிட்ட இருக்கு பூனை கிட்ட இருக்கு எலிகிட்ட இருக்கு அப்புறம் இந்த அட்டை கிட்ட இருக்கா அட்டை கிட்ட இல்ல சார் புஸ்தகம் கிட்ட இருக்கா இல்ல சார் சூரியன் கிட்ட இருக்கா இல்ல சார் சந்திரன் கிட்ட இருக்கா இல்ல சார் செவ்வாய் கிரக கிட்ட இருக்கா இல்ல சார் அப்படி அங்கே அங்கேயே இருக்கிறது இங்கதான் சயின்ஸ் ஃபெயில் ஆகிடும் ஏன்னா இவைகள் எல்லாம் இயக்குவது இந்த ஒட்டுமொத்த பிரகிருதிக்கு இருக்கக்கூடிய மனசுன்னு ஒன்று அது இயக்குது அதனால தான் அந்த பூமி சந்திரன் சூரியன்லாம் ஏழு எப்படின்னு பார்ப்போம் உதாரணமாக இந்த உடம்பு உசு இருக்கா இல்லையா இருக்கு சார் உடனே எல்லாரும் சொல்லணும் இந்த உடம்பு உயிர் இருக்கா இல்லையானா இருக்கு சார் உண்மைக்கு இந்த உடம்பு உயிர் இருக்கு என்னது இந்த உடம்புங்கிறது என்ன உடம்புங்கிறது உருளைக்கிழங்கு வெண்டைக்காய் சுண்டைக்காய் அது என்ன ஆக்சுவலாக இன்னும் பார்க்க போனால் புரோட்டீன் கால்சியம் மெக்னீஷியம் ஸோ இது புரோட்டீனுக்கு உயிர் இல்லை கரெக்ட் கார்போஹைட்ரேட்டுக்கு உயிர் இருக்கான்னா இல்லை அப்போ இந்த உடம்பு புரோட்டீன் கார்போஹைட்ரேட் மினரல்ஸ் மாதிரி இருக்கக்கூடிய இந்த பொருட்களை தவிர வேற என்ன துண்டு துண்டா வெட்டி பார்த்தா வேற ஒண்ணுமே இல்லை அப்ப எதுக்கு உயிர் இருக்குன்னா எதுக்குமே இல்லை கரெக்ட் அப்படி பார்த்தா உண்மையில் உடம்பு உயிர் கிடையாது உண்மையில் இந்த நகத்துக்கு உயிர் கிடையாது உண்மையில் எலும்புக்கு உயிர் கிடையாது உண்மையில் ரத்தத்துக்கு உயிர் கிடையாது உண்மையில் மாமிசத்துக்கு உயிர் கிடையாது ஆனா இதெல்லாம் நடக்குது சைக்கிள் ஓட்டுறது பைக் ஓட்டுறது எப்படின்னா இதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய மனம் இதை செயல்பட வைக்கிறது கரெக்ட் இல்லைன்னா வெறும் உடம்புக்கு ரோடும் தெரியாது பைக்கும் தெரியாது வெறும் கண்ணுக்கும் ரோடு பைக்லாம் தெரியாது உண்மையிலே கண் பார்க்கல கண்ணுங்கிறது ஒரு மிஷின் கேமரா அவ்வளோதான் கேமராவுக்கு முன்னாடி என்ன இருக்குன்னு தெரியாது முன்னாடி யார் இருக்கான்னு தெரியாது முன்னாடி ஒரு பஸ் மோதும்னு தெரியாது கண்ணுக்கு இதெல்லாம் தெரியாது இந்த கண்ணுக்கு பின்னால் இருக்கக்கூடிய மனம் இந்த கேமரா மூலமா பார்த்துட்டு போய் ஒதுகுடா பொசு மோதிடுவான் அப்படிங்கிறது அப்போ இந்த உடலை இயக்குவது மனம் உடல் உயிரற்றது அதே போல இந்த உலகை இயக்கும் மனம் இருக்கு இந்த உலகை இயக்கும் மனம் அது அதுதான் முடிவெடுக்குது எந்த கிரகங்கள் எப்படி வேலை செய்யணும் இந்த இந்த பூமி இவ்வளவு வேகத்துல சுத்தணும் இந்த இடத்துல இருக்கணும் சயின்டிஸ்டுக்கெல்லாம் இந்த இடத்துல ஒரே குழப்பத்துல இருக்கிறாங்க அப்படி உடஞ்ச சூரியன் எக்ஸாக்டா போய் உடஞ்சி செதறப்ப பூமி இங்க இருக்கிறதுனாலதான் உயிரினங்கள் வந்தது கொஞ்சம் முன்னாடி இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் தூரம் போய் நின்று இருந்தாலும் உயிரினங்கள் வரது வாய்ப்பு இல்லை ஆனா எக்ஸாக்டா இந்த இடத்துல எப்படியா நின்றதுங்கிற கேள்விக்கு அவங்க சொல்ற பதில் என்ன அதான் சார் எதேச்சியா அப்படிங்கிற அப்படிலாம் கிடையாது அவனுக்கு எதேச்சியவே கிடையாது இப்போ நம்ம வீட்டில் நல்ல வேலை கிச்சன் அந்த இடத்துல இருக்கிறதுனால தான் மழையில நனையில இதே கிச்சன் வாசப்படிக்கு வெளியில இருந்திருந்துன்னு வச்சுக்கணும் மழையில என்ன ஆயிருக்கும் சமைக்க முடிஞ்சிருக்குமா முடிஞ்சிருக்காது ஆனா கிச்சன் வீட்டுக்கு உள்ள மழையால நனையாத இடத்துல இருக்கிறது காரணம் என்ன எதேச்சேஸ்தா எதேச்சியாவா வீடு கட்டின அறிவுக்கு தெரியுது சுப்பிரமணிக்கு யோ கொத்தனார மூளை இருக்க கிச்சனை வெளியில வச்சா மழை பெய்யாது உள்ள பெய்யா கரெக்ட் அவன் திட்டம் போட்டு தான் செஞ்சான் ஆனா நேத்து பிறந்த குழந்தைக்கு அது தெரியவில்லை அவன் திட்டம் போட்டது நேத்து பிறந்த குழந்தைக்கு என்ன அப்பா நல்ல வேலை இந்த கிச்சன் வெளியில இருந்தா சாப்பாடெல்லாம் நடைஞ்சு போயிடும் அடுப்பெல்லாம் அடைஞ்சு போயிடும் ஆனா செஞ்ச அறிவாளி முன்னாடி யோசிச்சு தான் செஞ்சிருக்கிறார் இன்னைக்கு பிறந்த சயின்டிஸ்ட் என்ன சொல்றா அப்பா இந்த பூமி மட்டும் கொஞ்சம் முன்னாடியே இருந்திருந்தா உயிர் இருந்திருக்காரு கொஞ்சம் தாண்டி இருந்தாலும் உயிர் வந்திருக்காரு கரெக்டா இங்க இருக்கிறதுனால உயிர் வருது அந்த பூமியே இத்தனை டிகிரி சாஞ்சி இருக்கிறதுனால தான் சீசன்லாம் வருது இல்லைன்னா மழை காலம் வெயில் காலம்லாம் வராம போயிருந்துருக்கும் எப்படி அது சாஞ்சது எதேச்சியா சாஞ்சது எதேச்சியா சீசன் வந்துச்சு சார் உயிர் வந்துச்சு அதனால இதெல்லாம் எதேச்சியே கிடையாதுப்பா இதெல்லாம் முன்னாடியே ஒரு லூசு திட்டம் போட்டு தான் செஞ்சான் அந்த லூசு தான் இந்த ஜீவ பிரகிருதி அவங்களுக்கு தான் தெரியும் இது உடையும் போது எது எங்கே போயிட்டீங்கன்னா எது என்ன நடக்குது மெக்கானிக்கு தெரியுது செய்யறவனுக்கு தெரியுது ஒரு செயின் செய்யறவனுக்கு ஒரு நகை செய்யறவனுக்கு ஒரு தோடு செய்யும் போது தெரியுது இந்த இடத்துல உள்ள சுருள் வைக்கணும் இந்த இடத்துல வெளியில வெளியில சுருள் வைக்கணும் அப்போ உள்ள போய் திரும்பினா ஃபிட் ஆகிக்கணும்னு அவனுக்கு தெரியுது செய்யும் பொழுது நமக்கு வாங்கினதும் சட்டுன்னு எடுத்து மாட்டிக்கிறோம் அப்போ செஞ்சவன் இதெல்லாம் தெரிஞ்சுதான் செஞ்சு வச்சிருக்கிறான் அதனால நீ ஒண்ணு இதெல்லாம் எதை செய்யுன்னு அக்கௌண்ட்ல செட்டில் பண்ணாரு ஓகேவா இப்போ நம்ம கிட்ட என்னெல்லாம் காம்பனன்ட்ஸ் இருக்கோ இது அத்தனையும் வெளியில இருக்குன்னு அதை புரிஞ்சுக்கணும் அதெல்லாம் இங்க சொல்லப்படல அத்தனையும் இருக்கு இப்ப நமக்கு மனசு இருக்குன்னா இந்த ஒட்டுமொத்த சிருஷ்டிக்கு மனசு இருக்கு நமக்கு அறிவுன்னா ஒட்டுமொத்த சிருஷ்டிக்கு அறிவு இருக்கு நமக்கு சித்தம் இருக்குன்னா ஒட்டுமொத்த சிருஷ்டிக்கு சித்தம் இருக்கு நமக்கு அகங்காரம் இருக்குன்னா ஒட்டுமொத்த சிருஷ்டிக்கு அகங்காரம் இருக்கு அந்த அதை தான் நம்ம தேவதாக்கள்னு சொல்றோம் அப்போ நமக்கு இருக்கக்கூடிய மனசு தனிநபருடைய மனசு அந்த ஒட்டுமொத்த மனசு இருக்க சிருஷ்டிக்கே அதுங்கிறது என்ன சந்திரமா தேவதா நமக்கு புத்தி இருக்கு ஒட்டுமொத்த புத்திக்கு பேர் என்ன புதா நமக்கு வந்து சித்தம் இருக்கு ஒட்டுமொத்த சித்தம் மெமரி பவருக்கு பேர் என்ன சித்த குப்தா நமக்கு அகங்காரம் இருக்கு ஒட்டுமொத்த சிருஷ்டியினுடைய அகங்காரத்துக்கு பேர் என்ன இந்திரா இப்படி தேவதா இருக்கு அப்படி இந்த இப்போ வாங்க நமக்கும் நம்முடைய மனசுக்கும் டோட்டல் மனசுக்கும் என்ன சம்பந்தம்னு இப்போ புரிஞ்சுக்கணும் எப்படி சம்பந்தம்னு புரிஞ்சுக்க போகிறோம் இப்போ பார்ப்போம் இப்போ நான் வந்து தனி கரெக்டா இந்த ஒட்டுமொத்த உலகமும் தனி இப்போ பார்ப்போமே இப்போ சுப்பிரமணியம் வந்து ஒரு மலையில ஏறி நிற்கிறார் டூர் போனவர் ஒரு மலையில ஏறி நின்றுட்டு வேடிக்கை பார்க்குறாரு புலிப்பெளியிலிருந்து தாண்டி ஒரு பாறையில் போய் நிற்கிறார் அந்த பாறை உடைஞ்சி மண்ணெல்லாம் சின்ன சின்ன கல்ல கிடக்கு இப்போ அந்த இடத்துல நின்றுட்டு ரசிக்கிறார் இப்போ அவர் என்ன பாக்குறாருன்னா ச நான் அறிபவன் இந்த மலை அறியப்பட்டது கரெக்ட் முதல்ல அவர் தான் பார்க்குறாரு நான் அறிபவன் இந்த மலை அறியப்பட்டது தொட்டு தொட்டு பார்க்குறாரு பாறையை மண்ணெல்லாம் தொட்டு தொட்டு பாக்குறாரு நான் இதோட முடிகிறேன் இதுக்கப்புறம் இந்த மலை இந்த இயற்கை ஆரம்பிக்கும் கரெக்டா அப்போ இந்த மலையை ரசிச்சுட்டு ஒரு நிமிஷம் வியந்து பார்க்குறாரு சே இந்த இயற்கை எவ்வளவு அழகானது அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன ஆகிறாருன்னா நான் வேறு இந்த இயற்கை வேறு நான் அறிபவன் இயற்கை அறியப்பட்டதுன்னு பிரிச்சுக்கிறார் கரெக்டா இதான் சீன் நடக்குது இந்த பாறை இந்த மலை எவ்வளோ இந்த இந்த இயற்கையில் இந்த சீன் கடையில் இந்த மலை எவ்வளோ அழகாக இருக்குது கற்பனையே பண்ண முடியல அடாடாடாடாடாடா இதை விட்டு போகவே மனசு இல்லையே ரொம்ப அழகான மலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு குரல் வந்தது என்ன தெரியுங்களா குரல் டாய் நான் உண்ணும் மழை இல்லை நீ மலையிலையா இல்லையா யாருடா மழையிட நான் மழையிட்ட தான் பேசிட்டு இருக்கேன் நீ மலையிட்ட பேசுற நீ என்னை இன்சல்ட் பண்ற நான் ஒன்றும் மழை இல்லை நான் தனி நீ தனியா நீ யார என் பேரு கல் கல்லா எங்க இருக்க நல்லா குனிஞ்சு பாரு நான் குனிஞ்சு பார்த்தேன் உன் கட்டை கால் கட்டை விரலுக்கும் கால்களுடைய சுட்டு விரல் அந்த ரெண்டாவது விரலுக்கும் இடையில நான் இருக்கும் பாரு சின்ன கல் எனக்கு தெரியல உன் காலை நகர்த்திட்டு பாரு ஆமா இந்த கல் தான் சிறப்பு கல்லாம் நீ பாக்குறியா ஆமா இந்த கல் நான் தான் பேசிட்டு இருக்கேன் ஓ உன் பேர் என்ன என் பேர் கிட்டுக்கல்னு சொல்லுவோம் ஓ உன் பேர் கிட்டுக்கல்லா ஆமா சரி அதனால நீயே இப்போ என்கிட்ட சந்தேகம் வர நீ பேசுனது எனக்கு பிடிக்கல என்ன பிடிக்கல நீ இங்க எல்லாத்தையும் பார்த்து மலைன்னு சொல்லிட்டு இருக்க ஆமா இது எல்லாம் மலை தானே நான் நாக்கிட்டுக்கள் இது மலை ஏன்னா அந்த கல் இத்தமா கல் சொல்றான் நான் கிட்டுக்கல் சார் இது மலை வேறு நான் வேறு ஆனா நம்ம கணக்குல அது வேற வேறையா நம்ம கணக்கு லூசு நீங்க எல்லாம் சேர்ந்து மலை போ நான் மலை கிடையாது நான் கிட்டுக்கள் நான் தனி அப்படின்னு அந்த கல் பேசுனா நமக்கு என்ன தோணும் அது உலரல்னு தோணும் கரெக்ட் அது உலர் ஏன்னா நம்மளை பொறுத்தல அது ஒரு மலை ஒட்டுமொத்த பூமியில ஒரு மண்ணு தனின்னு அந்த மண்ணு சொல்லிக்கலாம் நம்மளை பொறுத்தல என்ன பூமி நீ எல்லாம் பூமி தொலைப்போ ஒரு ஒரு மண்ணுக்கு நம்ம தனியெல்லாம் நம்ம ஒண்ணு அக்கௌண்ட் பாப்புலேஷன் ஜனத்தொகை எல்லாம் மெயின்டைன் பண்றது கிடையாது எல்லாம் பூமின்னு ஒரே கணக்கில் போட்டுருச்சு ஆனா ஒரு மண்ணு சொல்லிக்கிச்சுன்னா நான் தனி நான் பூமி கிடையாதுன்னு சொல்லிச்சுன்னா அது பேர் என்ன உளவு கரெக்டா அந்த மண்ணுக்கும் பூமிக்கும் என்ன உறவோ அதே உறவு தான் இந்த உடம்புக்கும் இந்த சிருஷ்டி கரெக்ட் நான் தனி இந்த இயற்கை அழகானது நான் இந்த இயற்கை அறிவு அறிபவன் அனுபவிப்போம்னு சொல்லும்பொழுது அது பேர் என்ன உளறல் இந்த கல் எப்படி மலையிட்டேருந்து பிரிச்சு பார்த்ததோ மண் எப்படி பூமியிட்டேருந்து பிரிச்சு பார்த்ததோ அப்படி இந்த உடல் இந்த இயற்கையிலிருந்து தன்னை பிரித்து பார்க்கிறது உண்மை என்ன இங்க இருக்கிற கார்போஹைட்ரேட் தான் இங்க இருக்கு இங்க இருக்கிற பொட்டாசியம் தான் இங்க இருக்கு இங்க இருக்கிற மெக்னீசியம் தான் இங்க இருக்கு ஆனா இந்த உடல் ஆனாலும் தன்னை தனி தனின்னு சொல்லிட்டே ஆக்சுவலா சொல்ல போனா இந்த மண்ணுல இது ஒண்ணு அவ்வளவுதான் இந்த பூமியில இது இதெல்லாம் சேர்ந்தாதான் பூமி ஆனா இங்க ஒரு சென்சேஷன் இருக்கு நான் தனித்தனின்னு அதுக்கு காரணம் யார் அதுதான் அகங்காரம் எது சப்ளை வருது அந்த அகங்காரமும் தனித்தனியா இருக்கு ஆளாவிட்ட அதுக்கு காரணம் யார் அதான் ஜீவ புத்தம் இந்த பராபிரகிருதி வருவோம் அந்த இடத்துக்கு வருவோம் இப்போ எப்படி இந்த உடல் இயற்கையில் ஒரு ஆக்சுவலா சொல்ல போனா எல்லா உடல்களும் சேர்ந்துதான் இயற்கை கரெக்ட் சுப்பிரமணிய உடம்பு கோண்டு உடம்பு கரப்பாம்பூச்சி உடம்பு பாம்பு உடம்பு எல்லாம் சேர்ந்து இயற்கை நம்ம நினைச்சிட்டு இருக்கலாம் தெரியல ஆனா இயற்கை அப்படி நினைக்கிறேன் இயற்கை சொல்லுது இது என்னுடைய உடம்புப்பா அப்படின்னு அதுக்குள்ள இருக்கிற ஒற்றுமை நாம சொல்றோம் இல்லைன்னா நான் தனிப்பேன் இது ஒன்றும் தனி கிடையாது நாம அதுலதான் இருக்கிறோம் ஒரு பகுதி அப்போ டோட்டல் ஸ்தூல கட்டமைப்புன்னு ஒரு வார்த்தை கொண்டு வந்திருப்போம் அப்போ உங்களுக்கு புரியும் டோட்டல் ஸ்தூல கட்டமைப்பு எது இந்த தண்ணீர் இந்த பூமி நெருப்பு காற்று ஆகாசம் கிரகங்கள் இதெல்லாம் ஸ்தூலம் இது நம்முடைய ஸ்தூலம் அப்போ ஒட்டுமொத்த ஸ்தூலத்துக்கும் நம்முடைய ஸ்தூலத்துக்கும் என்ன சம்பந்தம் ரெண்டும் வேற வேற இல்லைங்கிறது தான் சம்பந்தம் ஒட்டுமொத்த ஸ்தூலம்னு சொன்ன பிறகு என்னுடைய ஸ்தூலம்னு தனி கிடையாது அப்படிங்கிறது தான் சம்பந்தம் இல்லவே இல்லை அப்படிங்கிறத சம்பந்தம் நானே இல்லைங்கிறது தான் சம்பந்தம் இந்த ஒட்டுமொத்த ஸ்தூலத்தில் இது ஒரு மண்ணு அதுதான் சம்பந்தம் பூமிக்கும் மண்ணுக்கு இருக்கிற உறவு தான் இந்த இயற்கைக்கும் எனக்கு இருக்கிற உறவு எனக்கு தான் இந்த தேகம் ஸ்தூல தேகத்துக்கு இருக்கிற உறவு கரெக்டா இதோட ஸ்தூலத்தினுடைய அக்கௌண்ட் இப்போ அடுத்து மனசு எனக்கு ஒரு மனசு இருக்கு சுப்பிரமணிக்கு மனசு இருக்கு என்னுடைய சித்தப்பாவுக்கு மனசு இருக்கு சுப்பிரமணிய சித்தப்பாவும் இருக்கு ஆடுக்கு கோழிக்கு நாய்க்கு நரிக்கு எல்லாத்துக்கும் மனசு இருக்கு அப்படின்னா என்னன்னா ஒட்டுமொத்த மனமே ஒரு கட்டமைப்பு இருக்கு ஒரே மனம் அந்த கட்டமைப்புல ஒன்னு ஒன்னும் ஒன்னு ஒன்னு மனசோட இருக்குது இப்ப எப்படி கல் சின்ன கல் மணல் ஒன்று ஒன்று தனித்தனியா தோணுது எல்லாம் சேர்ந்து ஒரு இயற்கைன்னு சொன்னோம் ஸ்தூலம்னு அது போல ஒரு ஒரு மனசு சேர்ந்து ஒரு மனசு ஆக்சுவலா அந்த ஒரு மனசுக்கு சுப்பிரமணியன் மனசுக்குள்ள ஒண்ணு கவுண்டூனுடைய மனசுக்குள்ள ஒரு மனசா அப்பாவுடைய மனசுக்குள்ள ஒண்ணா அம்மாவுடைய மனசுக்குள்ள ஒண்ணா பாம்புனுடைய மனசுக்குள்ள ஒண்ணா தனித்தனியா இருக்கிற மாதிரி தெரியுது எனக்கு ஒரு மனசு இருக்கிற மாதிரி தனித்தனியா தெரியுது எல்லாம் ஆக்சுவலா சொல்ல போனா எல்லா மனதும் சேர்ந்து ஒரு மனசு அதுல ஒரு தமா துண்டு சுப்பிரமணியிட்ட இருக்கிற மனசு அதே போல புத்தி எல்லார்கிட்டையும் இருக்கிற புத்தியெல்லாம் சேர்ந்து ஒரு புத்தி ஒரு அறிவு அறியும் கெப்பாசிட்டி அது இண்டிவிஜுவல் ஒருத்தர் ஒருத்தர்கிட்டையும் ஒரு ஒரு அறிவாக பிரதிபலிக்கிறது அதே போல மெமரியும் ஒட்டுமொத்த நினைவாற்றல் சேர்ந்து ஒரு நினைவாற்றல் ஒரு மெமரி ஆனால் எங்கிட்ட என்னெல்லாம் நினைவு இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது அவர்கிட்ட இருக்கிறது உங்களுக்கு தெரியாது ஆனால் மெமரிங்கிறது டோட்டல் மெமரி எல்லாம் தெரியும் இப்போ உதாரணமா ஒரு கம்ப்யூட்டர்ல ஐம்பது சாஃப்ட்வேர் இருக்கு ஐம்பது சாஃப்ட்வேரும் தனித்தனியா தன்னுடைய டேட்டாவை ஞாபகம் வச்சுட்டு இருக்கு ஆனா எல்லா டேட்டாவும் சேர்ந்து ஒரு ஹார்ட் டிஸ்க்ல மெமரி ஆனா அதை எடுக்க அந்தந்த மெமரி எடுக்கிறதுக்கு அந்தந்த சாஃப்ட்வேர் தான் முடியுது அப்படி ஒருத்தர் ஒருத்தரும் ஒரு ஒரு சாஃப்ட்வேர் அவன் மெமரியை தான் அவன் அவன் எடுக்க முடியுது ஆனா எல்லா மெமரியும் சேர்ந்து ஒரு மெமரி அப்ப எல்லா சித்தமும் சேர்ந்து ஒரு சித்தம் இருக்கு அதே போல அகங்காரம் இப்ப ஒருத்தர் ஒருத்தர்ட்டையும் ஒரு ஒரு அகங்காரம் இருக்கிற மாதிரி தெரியுது உண்மையிலே அதை தனித்தனி கிடையாது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு அகங்காரம் அந்த அகங்காரம் தான் எல்லாருடைய அகங்காரமாகவும் அவர் அவர்களுக்குள் வேலை செய்கிறது அப்ப இவர் சொல்ற அகங்காரம்ல என்ன டோட்டல் பத்தி தான் இவர் பேசிட்டு இருக்காரு இவர் என்ன நம்மளெல்லாம் கணக்கிலேயே வச்சுக்கல மண்ணு மாதிரி இவர் பேசிட்டு இருக்க எல்லாத்தையுமே டோட்டல் தான் பேசிட்டு இருக்கிறாரு டோட்டல் மனம் டோட்டல் புத்தி டோட்டல் அகங்காரத்தை தான் பேசிட்டு இருக்காரு மண்ணு மாதிரி <laughs> அவரு கேவலமா சொல்ல அதுக்குள்ளதான் எல்லாம் அடங்குறீங்க அப்படிங்கும்போது நம்மள அணைக்கிறார் அடைச்சு அப்ப டோட்டல் அகங்காரம்னு ஒரு அகங்காரம் இருக்கிறது அது நமக்குள்ள ஒரு அகங்காரம் அவங்க அவங்கவுங்க பேக்கேஜுக்கு தகுந்த மாதிரி அவங்க உங்களுடைய சாஃப்ட்வேருக்கு தகுந்த மாதிரி அந்த அகங்காரம் பிரதிபலிக்குது வெளிப்படுது தன்னோடாட்டி குளிக்கிறது நான் யார் தெரியுமா போட்டு நான் யார் தெரியுமா நான் ஒரு சயின்டிஸ்ட் நான் யார் தெரியுமா நான் ஆண் நான் யார் தெரியுமா நான் பெண் நான் யார் தெரியுமா நான் அள்ளி நான் யார் தெரியுமா நான் குரங்கு நான் யார் தெரியுமா நான் செடி மரம் இப்படி அகங்காரம் இல்லாங்கிறதுனா அப்புறம் பிரிஞ்சுக்குது ஆமாம் அப்படி இந்த ஒட்டுமொத்த கட்டமைப்பும் எதனால் தாங்கப்படுகிறது இந்த ஜீவபூத்தமான பிரகிருத்தினால் தாங்கப்படுகிறது சேத்தனத்தினால் தாங்கப்படுகிறது சேத்தனம்னா என்ன அதான் உயிர் அந்த உயிர் எனக்கு இருக்கா இல்லையா எனக்கு தெரியல எனக்கு இதெல்லாம் இருக்கிறது தெரியுது ஸ்தூல உடம்பு இருக்கிறது தெரியுது சார் பஞ்சபூத்தங்களாலான உடம்பு இருக்கிறது தெரியுது மனசு புத்தி அகங்காரம் இருக்கிற வரைக்கும் தெரியுது ஆனால் நீங்க சொன்ன ஜீவபூத்தமான சேத்தனம்னு ஒன்று இருக்கிறது எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்றதுக்கு நீ இருக்கியே அதுதான் அதுதான் ஒவ்வொரு இதுக்கோடையும் சேர்ந்து எப்ப பார்த்தாலும் இருக்கனே நீ எப்ப பார்த்தாலும் இருக்க ஆனா நீ சொன்ன கட்டமைப்பெல்லாம் எப்ப பார்த்தாலும் இருக்கன்னா இல்லை என்ன இப்ப நீ விழிச்சிட்டு இருக்கும்பொழுது பாட்டில் இருக்கு உடம்பு இருக்கிறது உனக்கு தெரிஞ்சிருக்கு நனவு உலகம் இருக்கிறது தெரிஞ்சிருக்கு அப்புறம் கனவுல கனவு உலகமும் நனவு உலகமும் நனவு அறிபவனும் நனவு அறியப்பட்டது நனவு அறிபவன் ரெண்டும் இருக்கிறதுக்கு உனக்கு தெரியுது அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ராத்திரி கனவு அறியப்பட்டது கனவு அறிபவன் இருக்கிறது உனக்கு தெரியுது அப்புறம் அதுக்கும் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டா நீ இருக்கன்னு உனக்கு தெரிஞ்சிருக்கு ஞாபகம் வச்சுக்கணும் தூங்கும்பொழுது எல்லாருக்குமே அவங்கவுங்க இருக்கிறது அவங்கவுங்களுக்கு தெரியும் தெரியாது கிடையாது இல்லையே சார் எனக்கு தெரியலையே தெரியும் தெரிஞ்சதுனால தான் நீ எழுந்திருச்ச நீ இருக்கிறது உனக்கு தெரிஞ்சிருக்கலன்னா அப்புறம் எப்படி எழுந்திருக்க முடியும் காலையில நான் இருக்கேன் என்னால் எழுந்திருக்க முடியும்னு உனக்கு தெரிஞ்சிருக்கிறதுனால தான் நீ எழுந்திருக்கிறதுக்கு ட்ரை பண்ற இந்த பசங்களெல்லாம் எழுப்பி விடுற யார் யார் யார அகங்காரம் புத்தி மனசெல்லாம் நீ எழுப்பி விடுற நான் இருக்கிறது எனக்கு தெரிஞ்சிருக்கலன்னா என்னால் எழுந்திருக்கவே முடியும் ஆட்டோமேட்டிக்கா சடவுன் ஆகும் ஆட்டோமேட்டிக்கா அப்ப நான் இருக்கிறது தெரிஞ்சிருக்கு ஆனா எனக்கு ஏன் பாருங்க ஞாபகத்துல இல்ல அப்படின்னா அப்போ தூங்கிட்டு இருக்கும்பொழுது இந்த மனசு புத்தி சித்தம் அகங்காரமும் தூங்கிட்டு ஏன்னா இந்த பசங்க தான் அதை அப்சர்வ் பண்ணி நினைவுல வைக்கணும் ஆபீசர்ஸ் ஆஃபீஸரே தூங்கிட்டு இருந்ததுனால இந்த சம்பவம் ரிஜிஸ்டர் ஆகல வாட்ச்மேனே தூங்கிட்டு இருக்கும்போது நடந்த நடமாட்டம் ரெஜிஸ்டர் ஆகாது வாட்ச்மேன் முடிச்சிட்டு இருக்கணும் அட்லீஸ்ட் நாளைக்கு ஓனருக்கு சொல்றது சார் அந்த பக்கத்து வீட்டுக்காரர் இங்க வந்து இந்த இடத்துல குப்பை போட்டு போனாருன்னு சொல்றது வாட்ச்மேன் முடிச்சிட்டு இருக்கணும் வாட்ச்மேன் தூங்கியாச்சுன்னா சொல்றதுக்கு ஆள் இல்லை நடந்த நடமாட்டம் தெரியறது இல்லை hmm. அவர் வந்து என்னன்னு தெரியல சார் மூணு நாளா ராத்திரில வந்து வாட்ச் பண்ணிட்டு போறாரு அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு வாட்ச்மேன் இருக்கணும் அவர் பாக்குறதே வித்தியாசமா இருக்கு சார் கட்டடத்தை ஒரு திரும்பி திரும்பி பார்க்குறாரு ஒரு மாதிரியாக போகிறாரு டவுட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறது வாட்ச்மேன் முடிச்சுட்டு இருக்கணும் வாட்ச்மேனே தூங்கியாச்சு அப்போ சொல்கிறதுக்கு ஆள் இப்போ நீ இருந்ததை சொல்றதுக்கு நீ முழிச்சிட்டு தான் இருந்தன்னு சொல்றதுக்கு அதனுடைய அப்சர்வர் மனசு புத்தி சித்தம் அங்கம் இந்த பசங்க அவனையிலே தூங்க போயாச்சு இதை சொல்றதுக்கு ஆள் இல்லை அதனாலதான் இது சித்தத்தில் அவைலபிள் கிடையாது எது நாங்க முழிச்சிட்டு இருந்தது இதை புரிஞ்சுக்க தான் வேணும் மனசுல அறிவால் புரிந்து கொள்ள வேண்டும் ஆனா ஒரே லாஜிக் ஒரே கொஷின் பதில் கொஷின் இந்த இந்த கேள்விக்கு தான் பதில் வேற வழியே கிடையாது நீ நீ உண்மையிலேயே மூழ்கிட்டு இருந்திருக்கலன்னா காலையில நீ எப்படி எழுந்துச்ச எழுந்திருக்கிறது வாய்ப்பு கிடையாது மூழ்கிட்டு இருந்ததுனால எழுந்திருத்தல் எழுந்திருக்கிறது இந்த ஜீவபூத்தமான உயிர் எழுந்திருக்கல எழுந்திருக்கிறது யாரே இந்த அகங்காரத்திலிருந்து துவங்கிய இந்த அஷ்ட பிரகிருதி இந்த எட்டு பசங்க தான் எழுந்திருக்கிறாங்க செயல்பட்டு வராங்க உயிர் எழுந்திருக்கிறது இல்லை தூங்க போகிறதும் கிடையாது அதனாலதான் அது பேர் உயிர் இருந்தாலே அது எப்பொழுதும் தூங்காதது எப்பொழுதும் இல்லாமல் போகாதது அவன் தான் இப்படி இருக்கிறான் அப்படி இவன் வந்து யாரு பரா பிரகிருதி அந்த பரா பரா பிரகிருதி யாருன்னா அதுதான் நான் சொல்கிறார் அதுதான் கடவுள் அதுதான் இறைவன் அதுதான் கடவுள் அப்ப அவர் என்ன பண்றார் அவர் இந்த ரூபங்களை ஏற்கிறார் அந்த ரூபங்களுக்கு வாழ்க்கை கொடுக்கிறார் இப்ப என்னாச்சு ஒட்டு மொத்த ஒன்னாவது நிலை அப்படியே ரெண்டு சுலோகத்திலயும் முடிஞ்சு போயிடுச்சு சிருஷ்டினா என்னங்கிறத முடிச்சுட்டாரு ஒட்டு மொத்த கட்டமைப்பு அப்போ இந்த அந்த தூக்கத்திலும் இருக்கக்கூடிய அறிவு இருக்கிறேன்னு ஒரு அறிவு இருக்கு அந்த அறிவு அந்த ஞான சக்தி அதுதான் ஆக்சுவலாக அது எல்லாருக்குள்ளேயும் இருக்கு எல்லாருக்கும் வெளியிலயும் இருக்கு ஏன்னா அதுதான் ஆகாசமாக இருக்கிறது அதுதான் மேஜையாக இருக்கிறது இப்ப உண்மையிலேயே இந்த அட்டைக்கு அறிவு இருக்கா இல்லையான்னா அறிவு இருக்கிறது இந்த இடத்துல இருக்கிற அறிவு இது அந்த உயிர் சக்திங்கிறது இந்த இடத்துல ஆனா அறிவு இல்லையே சிந்திக்கிறது இல்லையே ஏன் ஏன் இல்லைன்னா இந்த புத்திங்கிற கட்டமைப்பு இல்லை பகுத்தறியும் அறிவு இல்லை இருக்கு அவ்வளவுதான் ஆனா இந்த அட்டையாக இருப்பது கடவுளின் அறிவு உயிர் சக்தி ஆகாசமாக இருப்பது காலமாக இருப்பது நிறமாக இருப்பது உணர்ச்சிகளாக இருப்பது எல்லாம் இந்த கடவுளுடைய உயிர் சக்தி அது ஞானம் அறிவு தான் அது ஒரு உயிர் சக்தி அதுதான் மெய்யறிவுன்னு சொல்றாங்க அதுதான் வேதாந்தத்தில் விளக்கப்படுவது அந்த உயிர் சக்தி தான் இந்த ரூபங்களில் எல்லாம் இருக்கிறது இந்த ரூபங்களை ஏற்றுக்கொண்டு உள்ள நுழைஞ்சிருக்கு அது உந்துகிறது அப்படின்னா என்ன உள்ளுக்குள் இருப்பதும் அந்த உயிர் சக்தி தான் வெளியில் இருப்பதும் உயிர் சக்தி தான் ஏன்னா இந்த ஆகாசமும் ஜடம் காலம் ஜடம் எல்லாம் ஜடம் அதுவாக இருப்பதும் இந்த உயிர் சக்தி இந்த அறிபவனாக இருப்பதும் உயிர் சக்தி அப்படின்னா என்ன அறியப்பட்டதாக இருப்பது அறிபவனாக இருப்பது ரெண்டுமே இது உயிர் சக்தி இந்த இரண்டாகவும் நான் வெற்று வேஷங்களை ஏற்றுக்கொண்டுள்ளேன் அப்படி பூமிரா போனலு வாழ்வு இந்த இதெல்லாம் மனப்பாடம் பண்ணிட்டா என்ன ஆகும்னா எப்பயாவது ரிலாக்ஸாக போகிறோம் ஏதாவது சம்பவங்கள் வருது அப்போ நம்மளால் டக்குன்னு செட்டில் பண்ண முடியும் இது மனப்பாடம்லாம் இருந்தால் என்ன ஆகும்னா இதுக்கு தேவையான இது அதாவது ஏதாவது ஒரு விஷயம் நம்ம நம்ம மனசை வந்து நோகடிக்குது கஷ்டப்படுத்துது குழப்புதுன்னா அதனுடைய கவுண்டர் ஸ்லோகம் உடனே மனசுக்கு வந்து அந்த நெருப்பு அடைச்சிடும் நெருப்பு வந்துச்சுன்னா தண்ணீருக்கு அடைக்கிறதுக்கு அவ்வளோதான் அப்படி இதெல்லாம் கையில சரக்கு இருக்கும் இருந்துச்சுன்னா அந்த நெருப்பு வரும்போது இந்த தண்ணி சக்குன்னு அடிக்கும் நெருப்பான அதுக்காக தான் இது மனப்பாடம் வந்து நம்ம சம்பிரதாயம் விரும்புகிறோம் ஒரு தடவை சொல்லலாம் வகுப்பு முடிக்கலாம் பூமிரா போனலோ வாயு பூமிரா போனலோ வாயு கம்மனோ புத்திரேவச்ச கம்மனோ புத்திரேவச்ச திருமதி भूमिरापो नलो वायुः भूमिरापो नलो वायुः खं मनो बुद्धिरेव च खं मनो बुद्धिरेव च अहङ्कार इति यं मे अहङ्कार इति मे अहङ्कार इति यं मे अहङ्कार इति यं मे भिन्ना प्रकृतिरष्टधा भिन्ना प्रकृतिरष्टधा भिन्ना प्रकृतिरष्टधा भिन्ना प्रकृतिरष्टधा अपरेयम् इतस्त्वन्याम् अपरेयम् इतस्त्वन्याम् अपरेयम् इतस्त्वन्याम् अपरेयम् इतस्त्वन्याम् प्रकृतिं विद्धि मे परां प्रकृतिं विद्धि मे परां प्रकृतिं विद्धि मे परां प्रकृतिं विद्धि मे परां जीवभूतां महाबाहो जीवभूतां महाबाहो ययेदं धार्यते जगत् ययेदं धार्यते जगत् जीवभूतां महाबाहो जीवभूतां महाबाहो ययेदं धार्यते जगत् ययेदं धार्यते जगत् ஓம் பெற்ற கல்வி வாழ்விதனி ஓம் பெற்ற கல்வி வாழ்விதனி பயனதை உடன் தரட்டும் பயனதை உடன் தரட்டும் சொன்ன குரு பரம்பரையின் சொன்ன குரு பரம்பரையின் ஆசிகள் துணை வரட்டும் ஆசிகள் துணை வரட்டும் கற்ற சாஸ்திரம் என்னை கற்ற சாஸ்திரம் என்னை கைவிடாது இருக்கட்டும் கைவிடாது இருக்கட்டும் சாஸ்திரத்தை என்றும் நானும் சாஸ்திரத்தை என்றும் நானும் கைவிடாது இருப்பேனாக கைவிடாது இருப்பேனாக இறையே நின் லீலை நூல் காவாயோ காவாயோ மெய்யறிவை விலகி வாழும் மெய்யறிவை விலகி வாழும் இழிநிலை வேண்டாம் என்றும் இழிநிலை வேண்டாம் என்றும் ஓம் திருச்சிற்றம்பலம் ஓம் திருச்சிற்றம்பலம் ஓம் சாந்தி சாந்தி சாந்தி ஓம் சாந்தி சாந்தி சாந்தி ஹரி ஓம் ஹரி ஓம் ஸ்ரீ குருப்பியோ நம ஸ்ரீ குருப்பியோ ஹரி ஓம் ஹரி ஓம் மிகப்பெரிய மலையை தாண்டியாச்சு நல்லா இருந்துச்சு அந்த நம்ம படி கடந்து அந்த அந்த நிலைகளில் இருக்கிற டவுட்ஸ் நமக்கு ஆமாம் அது பல விளக்கங்கள் அங்கே வச்சு நமக்கு சொல்ல முடியாது இங்கே வச்சு